ஓம் வேதாந்த சூடாமணி நல்லாற்றூர் துறைமங்கலம் ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் அருளி செய்த வேதாந்த சூடாமணி பாயிரம் தருணமாதுமை முகத்தாமரைக்கு எழும் அருணனாமென புரி கருணை மாமதம் என காட்டும் மாமுகன் சரணவாரிஷமலர் தலையில் கொள்ளுவாம் சீர்கொண்ட அருமறையின் முடிமணியை தெய்வ சிகாமணியை அடியவர் தம் கண்மணியை மாயை பேர் கொண்ட இருளிரிக்கும் தினமணியை முக் கண் பெருமணியை அகத்தினுக்கோர் விளக்காக இருத்தி ஏற்கொண்ட விவேக சிந்தாமணி எனும் நூலதனுள் எடுத்தியம்பும் வேதாந்த பரிச்சேத பொருளை நேர்கொண்ட தமிழ் விருத்த யாப்பதனால் தெரிய வன் வேதாந்த சூட்டாமணி என்றென்றே சிறப்பு பாயிரம் அருமறையின் பொருள் தெரிவித்த விவேக சிந்தாமணியதனுள்ளறை வேதாந்த பொருளினை முன்னேற்பறை பில்லுலகரிய செந்தமிழால் புனைதல் செய்தான் பெருகு சுவை நர ஒழுகு சென்சொல் மலரால் புனை பாப்பெரும் தன்மாலை கருமிடற்று வானவர்க்கே சாத்து சிவ பிரகாஷன் கவிஞர் வேந்தே நூல் வேதமொரு நான்கும் மாறு அங்கமும் நல் நியாயம் மீமாம்சைவோரு ஸ்மிருதி புராணமும் கீரேழாம் ஓதலுறும் வித்தைகளாம் அவற்றுள் மீமாம்சை உயர்ந்ததாய் ஐ நான்கு அத்தியாயமாயறுத்த பேதமுறையிரு கூறாம் அவற்றுள் முதல் கூறே பிறங்குமருள் ஜைமினி சூத்திர ரூபம் மாகி போதுமீராறு அத்தியாயமாய் கர்ம பொருளுணர்த்தி பூர்வ நீ மாம் மீமாம்சையனப்படுமால் சாற்றிய அஜைமினி மீனி சூத்திரத்திற்கு மிக்க சாபரம் என்று ஒரு பாடியம் புரியப்பட்டது ஏற்றமிகு மம்மி மாம்சைக்கு மதம் பாட்டமேன ஒன்று பாட்டாச்சாரியனால் வந்த என்று போற்றும் அவன் சீடனாகிய பிரபாகரனால் புகழ் பிரபாகரமென ஓர் மாதாந்தரம் நன்கு அமய ஆற்றிய அச்சா பரபாடியத்திற்கு விளங்க ஆக்கப்பட்டு உலகமேலாம் அறிந்திட நின்றதுவே உரைத்த ஈரண்டாம் கூறு பிரமபூரை பதனால் உத்தர மீமாம்சையனப்பட்டு அருள் கூர்வியாசன் தெரித்த சூத்திர வடிவம் ஆகியிரு நான்கு அத்தியாயமாமவற்றுள் முதல் நான்கு அத்தியாயம் விரித்தலுரு தேவதா காண்டம் எனப்பட்டு விளங்குரு தெய்வதலக்ஷணம் பல பத்திரனால் நிறைத்துறை செய்யப்படோ மேல் நான்கத்தியாயம் நிகழ் பிரம்ம காண்டம் எனவே நிகழ்த்தப்படுமால் அப்பிரம்ம காண்டத்துள் சிவமுடு இறைக்கியம் அரைதலால் சங்கராச்சாரியனாம் குருவால் ஒப்பரிய பாடியமொன்று உரைக்கப்பட்டது பின் உரைத்தற்கு விவரணாச்சாரியன் என்பவனால் செப்பரிய விவரணோ ஆக்குறப்பட்டதுவே தெரியின் வேதாந்த நூலென்று உரைக்கப்படுமால் இப்பெரிய வேதாந்த நூற்பொருளினகலம் எங்கெனம் என்றிடனுரைத்தும் இயம்பிய நூல் மூரையே வாய்த்த நூல் முகத்தூரைக்கும் மங்களாச்சரணை வாழ்த்து வணக்கோடு வஸ்து நேர்தேசம் என மூன்றாத்த பதம் பதப்போருளே வாக்கிய யோஜனையே அறிவினாவிடை இவை ஐந்துரை இலக்கணமாம் கோத்துரை செய்விசேஷ விசேதியம் கருத்தா கர்மம் கொள்கிரியை ஈவை ஐந்து அன்பயலிலக்கணமாம் சாற்றுமனுபந்த சதுஷ்டயோ நூற்கு விஷயம் சம்பந்தம் பயனதிகாரிகள் என நான்கு அறியே விஷயமது ஜீவஜீவர் தமது ஏகத்துவமாம் விமலனோடு நூற்கரைய படலறையும் தன்மை அடைதலுரு சம்பந்தம் பயன் துயர் எல்லாம் நீத்து ஆனந்த பதம் பெறுதல் சாதனம் நான்கீனையும் உடையவனே அதிகாரி என்று அறைவரேங்க உரைத்த சாதன சதுஷ்டயோ நித்திய அநீத்திய படுபொருளின் விவேகம் இக பரபோக விராகம் பழிப்பரிய சமை முமோட்சத்வம் எனப்படுமால் நித்தியமாத்மாவே பொய் விஷயமேலாமேன தேர் நிலைதரு நித்தியா நித்திய வஸ்து விவேகம் பின் மெத்தி வரும் ஈகமோடு அமுத்திரத்தில் வருபோக விராகம் இம்மை மறுமை உள விஷயனுகர்வனைத்தும் பொய்த்தழியும் இடும்பை மயம் என விடுதலாகும் புகழ்சமயே முதலாய ஷட்குணங்கள் பேருதல் வைத்த சமையல்பு இயல்பு ஆய முக்தியிருப்பதுவே வயங்குமோ மோட்சுத்தோபம் என்றறிந்திடுக மதித்தே சமைதமயே தீதிக்கை உபரதி சிரத்தை சமாதி சமை முதலாம் அருகுணங்கள் உட்கரணமடக்கல் சமைதமை தான் புறக்கரணம் அடக்குதல் காமாதே தனித்திடுகை தீ தீட்சை கர்மங்கள் அனைத்தினையோ சுமையனவே விடுதல் உபரதி ஸ்ருதி குருவை துணிவினால் நம்பும் மதே ஸ்ரத்தை குருமோழி நெஞ்சு அமை உறவே திட்பம்பூரல் சமாதி சாதனம் சேர் அதிகாரி செய்யுங்கூரு சேவையினை எடுத்தியம்பில் ஆத்தமுடன் அங்கமே தானம் சத்பாவமாம் அவற்றுள் குருபரனுக்கு அனுகூலவருத்தே ஆத்தமுயர் குருபரன் குற்றேவலே அங்கம் அருட்குறவர் அருட்குறவர்க்குரியமனை நிலமுதலமவற்றை காத்தலது தானமாம் சத்குருவே மெய்யா கண்ட சிவம் ஏன நம்பும் அதுவே சத்பாவம் ஏத்து கர்மம் பக்தி மிகுஞான காண்டமேனும் இவற்றால் மூ அதிகாரிகள் வேறும் உளரால் உடம்பினையும் வரு கூடும்பம் தனையும் யான் எனது என்று உளன்கரும் காண்டியேலா கிரியையும் ஈசர்கே திடம்பெற நின்று ஆக்கும் அவனே பக்தி காண்டே செய்யும் கருமம் அனைத்தினுக்கும் கரிதான் என்று ஏறப்போன் மடம் தவிரும் நல் ஞான காண்டியனாகும் மற்றும் உளர் ஐவர் ஒருவர் கொருவர் உயர்வாய் அடைந்த அதிகாரிகளங்கு அவர்களும் மோமோட்சோடு அபயம் அபியாசி அனுபவி உடனாருடன் மூடமுடு தஞ்சாதி கர்மமே பற்றி முக்தனாம் அவனூறு பிறப்பினில் ஒன் கருமே நீடுலகம் இன்மையன நினைந்து பூர கர்ம நிஷ்டனாய் முப்பிறப்பின் முக்தநாமவனே நாடறிய முமூச்சு உலகம் கனவென கண்டு உள்ளம் நற்கர்மம் சேர்ந்து பிறப்பு இரண்டுளன் வீடுலக விவகாரம் நினையாமல் விவேகம் மேவி ஓர் பேரபினான் முக்தன்னனுபவியே உலக நிலை தோன்றாமல் தந்திகள் ஞானத்தால் உண்மை முக்தனமாவனே ஆரூடன் மற்றும் உலகமுதல் யாது ஏன தேர்வோடு குருவை அடைந்தும் உடம்பாதி பொய்யென கண்டு அருள் குருவை அடைந்தும் ஒரு குறவன் தன் மகர்குபதேசம் செய்து உறக்கேட்டும் உயர்தரு ஞானிகளாகி முக்தி முக்தே உலகு தொழு விவேகம் உலகு தொழு விவேகம் ஓடு விரக்தி தெய்வகதியால் உற்றிடுவர் மூவர் அதிகாரிகள் ஆகுவரால் சாதகர்களாம் சீடர் பேதத்தால் கோரவர் தாமும் போதக குருவேம் முதலாக ஈரு பேதமடை கூவரவருள் போதகன் முன்னூலில் பெரும் பொருள் கூறிடுபவன் தத்துவம் திகழ்த்துபவனே வேதகன் நல்வசி ஆதியாலிம்மை இன்பம் வெந்துயரங்கூதவும் அவனிஷித குரு அறத்தை போதகம் செய்திருமையினோ இன்பம் அருள்பவனே புகழ் தரு காமிய குரு என்றறைகுவர் மோதறிஞர் சூஷக நாம் விவேகத்தால் சமை முதலாம் கோணங்கள் தொகுப்பவன் பொய் விஷயம் என ஆத்ம விருப்பருள்வோன் வாசகனாம் ஜீவ ஜீவர் ஐக்கிய ஞானத்தை வழங்கும் அவன் காரகன் ஐயம் தவிர்த்து நீலைத்த ஆசகல முக்தி அருள்பவன் விகித குருவான் அதிகாரிகள் ஆகும் ஏன முன்னர் கூறும் நேசமுரு சீடர் தமிழ் ஒருவன் முத்தாப நெருப்பினால் வெந்து சிந்தா குலபுடையன்னாகி நானாரிபவம் எனக்கு வந்தவாரென் கொல் நசிப்பது எவராலேன ஆய்தலர் கரம் கொண்டேகே ஆனானல் கவியறிவு அடக்க வைராகியம் ஆதியாம் குணம்புடை சத்குருபை அடைந்து எதேர்மண் ஊனார பணிந்தேழுந்து அன்பால் கரங்கள் குவித்தேன் உறவழுத்தி அருட்குருவே என் பாசத்தோழிவு தானாம் தீரத்தினால் ஆமென வினவல் சீடன் தனது விதிவஸ்து உபசன்னத்துவமாமன்றே அனையவனதிகாரம் தெரிந்து அருளால் நோக்கி அஞ்சலோ பென்றபயகரம் சிரத்தில் இருத்தே புனையவரும் ஸ்ருதியுக்தியால் அவனது அனாத்ம புத்தியினை ஒழித்து தாதான்மிய வாக்கியத்தால் நினையலரும் ஒரு பிரம்ம நீயே என்று உள்ள நிலையை உணர்த்துதல் குறவனுபதேசம் ஆகும் இணைய உபதேசமூரை உத்தேசத்தோடனே இலக்கணம் சோதனை என்னோ மூன்றினையும் உடைத்தாமால் அரிய உணர்த்துரு போருளை நாம மாத்திரத்தால் அறைந்திடுதல் உத் தேசமாம் கழகம் பழம்மாம் மாம் குறிவுடையதானெனல் போல் அப்பொருளில் சேரந்த குறிவுரைத்த இலக்கணம் இலக்கியம்மாம் போருளில் செறிவு கூறுமௌவிலக்கணோ உண்டோ இலையோ என்ன தெரிந்திடுதல் பரீட்சையோர் பொருளறிந்து பேரர்க்கு பொறியுரல் செய் காட்சியான் அளவை முதலாக பொருந்து பிரமாணங்கள் எட்டுளவன்றே கடமுதலம் அவற்றினது காண்கையது தானே காட்சியோகையாலக்னி ஞானம் மனுமானம் ஸ்திடமருபமௌவனுமானம் பிரதிஜையேத் திருஷ்டாந்தம் எனும் மங்கம் உடைத்தவற்றுள் பதிஜை இடமலை வெவ்வழல் உடைத்து என்பது புகை உண்மையினால் எனலேது மடைப்பழி போல் என்பது திருஷ்டாந்தம் உடமை உணராத்தன் உரையால் நதி தீராதே உருகனி ஆதிகள் உண்மை ஞானமாக மமாம் பகற்பொழுது உண்ணானொருவன் இளையாமை கண்டு பரிந்திரவு உன் கற்பித்தல் காணருந்தாபத்தே அகத்திலிலை உருதேவ தத்தன்கெனில்லேரப்பன் அவன் வேறொரிடத்தில்லேன தெரிந்திடுதல் தன்னை தக பெரியர் கேள்வி அருத்தாபதி என்பர் தகு பசுவோடக்கும் மறையனோ மொழி கேட்டிருந்தோன் புகப்படரும் புகப்படருவனத்தில்லதன் விஷய ஞானந்தான் பொருந்துதலே உபமான பிரமாணம் ஆகும் இந்நிலனில் கடமில்லை என்பதனால் தோன்றும் இன்மை உணர்வு அபாவமாம் ஆயிரம் ஆகிய எண் தன்னிலொரு நூறு ஏனோ எண்ணுண்டு எனும் ஞானந்தான் சம்பவமாம் இம்மரத்தில் இயக்கனுளனென்னும் சொல் நிகழ்வில் வரும் இயக்க விஷய உணர்வதனை சொற்றுடுவர் அறிஞரை திகம் ஆகும் மளவே என்ன இவன் தொகுத்துரைத்த காட்சி முதலாய வகையில் சமையர் கோளல் இன்னயன ஓரைப்பாம் புகழ் உலகாயதனுக்கு காட்சி ஒன்றே ஜெயின புத்தவை செய்தியர்கள் தமக்கு இரண்டனுமானத்தோடு உகலரும் சாங்கியர்க்கு மூன்றுரையோட நான்குவமை ஒடுநியாயற்கருத்தா பக்தியொடு ஐந்து ஆகும் மிகு பிரபாகரற்காராம் அபவாமுடு பாட்ட வேதாந்திகட்காகும் ஏன அறிக தெரிவோற்று இகலருவன் புராணிகர்கள் தமக்கு அளவை எட்டாமென்றுழைப்பர் சம்பவ ஐதிகங்களுடன் நன்றே திருக்கு விவேகம் திருந்திய வேதாந்த நூலியம் புருவதிருக்கு திருஷ்யம் என்றிரு பொருள் அங்கவற்றின் முதல் திரிக்கில் வரைந்திட வசுவகதம் தஞ்சாதி விஷாதிகளாம் மற்றவை மூன்றினுக்கும் உதாரணம் முறையே மொழியின் விரிந்த நிழல் தருநெடுப்போம் மரம் ஒன்றிற்கு நிமிரினங்கள் பூக்கு முகத்து உழுது பெருகுரு தேன் அருந்து நறுமலர் முதல்லாயினவும் வேறு உள்ள அணிமரமும் கல் முதலாய் எனவும் போலாமால் நிறவயம் மாதலினாலும் சத்து வேறு நிகழாமையானும் இறை தனக்கு முதல் நடுவு இன்று ஒரு உருகையு உலக காரணமாமாயை உண்மையினால் இறுதியது இல் என்பது என் கொல் என்னில் வரைவு தரு சித்திரிகள் திரசக்தியை போல் மாயையும் சின்மாத்திரமாம் பிரம்மத்தின் வேறாய் தெரிவதிலாமையின் என்றும் சச்சிதானந்த சிவத்தினுக்கு விஜாதி இலை என்றுணர்க தெரிந்தே ஸ்ருத்தியினுள் ஏகமேவாத்வைத்தம் என்னும் சொற்கிடையுள் ஏகமெனும் சொல் அதனுக்கு ஐக்கியம் அரிதில் உணர் ஏவகெனும் இடை சொற்கு தேற்றம் அத்வைத்தம் எனும் மொழிக்கு துவைத்த விளக்காக கருது பொருள் வருதலினால் இம்முறையே மாயா கற்பனைகள் கடந்து நிறவயம் ஆகியென்றும் திரிதலில் சின்மயமாகும் ஒரு பிரம்மம் தனக்கு தெரித்த ஸ்வகத முதலாயின மூன்றும் இலையே அத்தியாரோபம் அபவாதம் என இரண்டாய் அரைகவர் கற்பிதம் அத்தியாரோபம் உள்ள சொக்தி போடிலாத ரசதம் விளைத்தல் போல சொல் பிரம்மசத்தி நிலாவுலகது கற்பித்தல் எய்த்திதுதான் வெள்ளியது என்ற இப்பியனல் போலோர்ந்து இறைமை பொய் உலகம் என தெளிதல்லபவாதம் மெய்த்த பொருளறியும் லக்ஷணம் மூன்றாம் அவை தாம் விளங்கு அதத்வாவிருத்தி தடஸ்தமுடு ஸ்வரூபம் ஆக முதவலனே தீயது செய்து நின்ற ஆறுயிரை அறிவித்தல் அதத்வாவிருத்தி சாகை நுனி மதிபுளதென்றுணர்த்தலின் பூதாதி ஜகமாய காரணம் கொண்டு அறிவுணர்த்தல் தடத்தும் மாகநலி விளங்கு கதிர்ஸ்வரூபன் எனல் போல் ஆத்மாவின் நிஜஸ்வரூபம் இது என உணர்த்தல் ஸ்வரூபம் நீ கடவுள் ஸ்வரூபம் நிஜம் சச்சிதானந்தம் நித்யம் பூரணமாக நீ நினைந்து கொள்ளே மதித்தல் மதியாமை நனவாதிகளில் தனக்கோர் வாதகிலாதுண்டெனல் சத்தவஸ்தை அனைத்தினுமே உதித்த விஷயங்களை நின்றறிந்திடுதல் சித்தாம் உபப்பினுக்கு விஷயமாம் தன்மையானந்தம் திதித்த சதோதித நித்தம் அனைத்தினும் சாதகமாம் திறத்தினால் அனைத்தினும் சம்பந்த நிறைவெனவே விதித்திடுக உயிர் சச்சிதானந்தமயமேல் விளங்கியதில் அவற்றுளானந்தம் எங்கும் எனினே வெம்மை ஒளி உருவாய அழல் விளக்கில் ஒளியே விளங்கியிடும் புனலிடத்தில் வெம்மையே விரியும் வெம்மை ஒளியிரண்டும் எழும் விறகினில் அவ்வகை போல் விமல விமலச்சத்தொன்றே திகழும் அவற்றின் மெய்மை தவிர் புத்தியது தமோ குணத்தின் மூட விற்த்தியினும் ராஜதத்தின் கோர விற்த்தியினும் மெய்மையொடு சித்தாகும் சத்வத்தின் சாந்த விற்த்தியினில் சச்சிதானந்தங்கள் தோன்றும் ஆதலினால் ஆத்மமயமாம் ஆத்மா அவ்வைந்தினுக்கும் உபாதி உள அவை முறையே மொழியின் பேதமுறும் சத்துவ மூன்றாம் விவகாரிகம் பின்பிராதி பாசிகம் பாரமார்த்திக சத்தெனவே மூதுணர்வில் சுஷுப்தியில் தோன்றாது நனவுற்று முக்தி உறும் அளவும் உறும் கட்டாதி முதல்ல துவாம் போது கனவினில் தோன்றி அழிவதிடையதுவாம் பொன்றாத பிரம்மசத்தே இறுதியதாமன்றே ஜீவனொடு ஈசன் கூடஸ்தன் பிரம்மம் என்ன சித்து நான்காம் குடநீர் கதுபுறும் வெண்மீன்வான் தூபு பனி நீர் பிம்பம் மனுமித ஆகாசம் சொல்கட அவச்சின்ன ஆகாசமொடுமாவான் மேவுமிவை அவற்றினுக்கு திருஷ்டாந்த முறையாம் விஷயமொடு பிரம்மம் வாசனை முக்கியம் பின் ஏவு நிஜ ஆத்மாவோடு அத்வைத்தம் வித்யனம் இவற்றின் பெயரால் எண் வகைப்படும் ஆனந்தம் மாது முதல் விஷய ஊதியங்கள் தமிழ் தோன்றி வரல் விஷயானந்தம் கண்படையில் தோன்றல் ஓது பிரம்மானந்தம் துயிலொழிவில் தோற்றம் உடையது தான் வாசனானந்தம் கேடு இன்பம் ஆதலிலானொதுமல்மதி தோன்றுதல் முக்கியமாம் ஆனந்தம் மனோலய யோகத்தினில் வந்துதித்தல் ஏதமர நிஜானந்தம் பிரிய விஷயத்துள்யான் பிரியேனென தோன்றுதலாத்மானந்தம் விரியும் உலகனைத்தும் பொய்மெய்மை தான் என்னும் விவேகத்தில் தோன்றுவதே அத்வைதானந்தம் அரிய மறைமுடிவாகும் வாக்ய ஞானத்தால் ஆதலது வித்யானந்தம் என அறிக உரியன முன் இன்மையொடு பின்னின்மையன்றே ஒன்றொன்றாகாமையின்றும் இன்மையன நான்காய் திரியும் அபாவங்கள் இவை நித்தியத்துள் புகாத திறத்தனவாம் பூரணத்தும் உராதனமூன்றாகும் உரைத்த அவை தாம் யாவையனில் ஒரு காலத்துண்டு இன்று ஒரு காலத்தெனும் காலம் பரிச்சேதமுடனே தெரித்த ஒரு தேயத்துண்ட ஒரு தேயத்திலை தேய பரிச்சேதமும் ஒன்றாமாகாது என்னும் கருத்தில் வரு வஸ்து பரிச்சேதமுமாமென்ன கருதிடுக இனி சித் தின்விரிவாகுமென முன் விரித்திடும் அச்சிவாதி கட்க நாமாதி விவகார கற்பனை ஈண்டெடுத்து மொழிகுதுமால் சாற்றறிய ஜீவபேதங்கள் முறை விஸ்வன் தைஜதன் பின் பிராஜ்யன் என பகர்ந்திட வரவருள் வேற்றுமை செய் ஸ்தூல உடல் வியஷ்டி அபிமானி விவகாரிகன் புத்தி கதுபொரு சைத்தன்யன் மாற்றறிய சிதாபாசன் விக்ஷேரூபன் வரு பிரம்மாத்ருனுவல் கர்த்திருத்ருவோடு போக்திருவே தோன்றியிடம் விஜானமயன் குடும்பி ஷரீரே துவம் பதமுக்கியன் முதல் ஆகின விஸ்வநாமம் பெற்ற ஒரு சூக்மே வியஷ்டி அபிமானி பிராதிபாஷிக ஜீவன் ஸ்வப்ன கற்பிதன் என் மற்றவை தான் முதலாய தைஜதன் தன் பெயராய் வழங்குருவர் காரணமை வியஷ்டி அபிமானி உற்று வரும் அவித்தையோபகிதன் காரியம் மாம் உபாதிகள் என்பன முதலாம் பிராஜ்யநாமங்கள் பற்றி வரு ஜீவாத்மா அந்தராத்மா மேல் பரமாத்மா எனப்படம் ஆத்மவிதம் மூன்று ஆகும் காய்ந்துளகிரும்பு போலுடம்பு ஆதி கலந்துரு குடும்பம் என் வழக்கில் சார்ந்துளன் ஜீவாத்மா எனப்படுவான் தாமரை இலையின் நீர் போல தோய்ந்துள குடும்ப பெருவிவகார அந்தராத்மாவாம் போந்துலகிற்கு பருதி போல் சான்றாய் பொருந்தினோன் தான் பரமாத்மா நீர் விழுந்தொரு வெங்கதேர் தடுமாறி நின்றதென்றுரைப்பது போலும் விரைந்தோட ஓடுகின்றது தன் கலைமதி என்பது போலும் ஓர்வரும் திருவியில் போத ஆத்மாவிற்கு உடல் முதல்லாகிய உபாதி பேர்வரும் ஜீவபாவனை உலக பெருவிவகாரமென்றே அருவிராட் புருஷன் இரண்ய கர்ப்பன் அந்தர்யாமி என்று ஈசன் த்ரிவிதம் அவருள் ஸ்தூல ஆகத்து சமஷ்டியாகிய அபிமானி விரிபுரும் வைஸ்வானரண்யன முதலாம் விராட் புருஷன் பெயராகும் மறுபுறும் லிங்கம் எனம் உடல் சமஷ்டி மானிமா பிராணனே அன்றி சூத்ராத்மிகன் என் பெயர் முதலாக சொற்றனர் கிரண்ய கர்ப்பர்க்கு ஏத்து காரணமாம் உடம்புரு சமஷ்டி எனும் அபிமானி அவ்யத்தன் வாய்த்த காரணமாம் உபாதிகன் ஆனந்தமயன் பரதேவதை பரமன் ஆத்த தர்பத முக்கியார்த்தன் என் பெயர் முன் அந்தர்யாமி பெற்றிடுமே சித்திரப்படம் ஓர் பொருளோடும் கூடாம் திகழ்வினில் தௌதுமே எனவும் நெய்த்த குழ்வருட கடிதமே எனவும் நீல் நிறத்திலாஞ்சிதம் எனவும் பத்தி ஓபியம் சேர்ந்து ரஞ்சிதம் எனவும் படுதல் போல் பிரம்மமும் மாயை வைத்த காரியங்கள் கடந்தொரு நிலையில் வயங்கும் சித்தனும் பெயர் புனைந்தே அகில காரணமாம் மாயையை மறுவேம் அந்தர்யாமியாம் மாயை சகல காரியமாம் சூக்ம உடம்பு சார்ந்து பொன் கர்ப்பனின்றாகி விகலமில் ஸ்தூல உடம்பினை மேவி பிராட்டென நிற்கும் என்றறிவாய் திகழுரு பிரம்மம் சித்திரபடம் மேல் சித்திரம் யாதன வினவில் விரிஞ்சனே முதலாம் சேத்தனமோடு வெற்பெழுவாய சேத்தனம்மாய் பரந்துள உலகம் சித்திரமென்பர் பரம்பொருளாம் ஒரு பிரம்மத்து இருஞ்சடாஜடமாம் உலகது தோற்றம் எவ்வனம் எனில் படந்தன்னில் வரைந்த பல் நிறமாய் குளிர் முதல் மாற்ற வல்லன அலது கில் போலி ஓர் வடிவாகி குளிர் முதல் மாற்றும் உண்மையாம் சித்திரப்படம் போன்று ஆர்புற எழுதும் கிரி முதலாய அதனொடொப்புருகிலாவா போல் தேர்வரும் பிரம்மத்தெழுந்து பற்பலகாம் ஜீவர்கள் சித்தொடு ஒப்பாக பார்முதல் ஒவ்வா ஜடங்களாதலினால் பரத்திலாம் ஜடாஜட உலகம் இத்திரத்து ஈசன் முக்கிய குணங்கள் எலாமறிதல் முதலன கத்ரத்துவமோட அகர்த்தத்துவம் பின் அந்நிதா கத்ரத்துவமே அத்தன்மை பிரபுத்துவ வலியாக்கல் அழித்தல் போக்குதல் நியமனந்தான் எய்திடல் அகற்றும் பிரவேசம் என்பன ஈசனை தொழிலே நீங்கிய விகார பிரம்ம மாமீசன் நிகழ்த்துமோ தொழில் பல என்னில் பூங்கதேரிச்சை இன்றியே வாரி பொழிமழை கதிரினால் பொழிய ஆங்கதின் நிழலாய் பொருந்தி அந்நிழலை அலர்முகிலால் மறைத்தளித்தேன் தூங்கும் இமகரத்தால் வெங்கதீரால் நீர் தொலைத்ததை தன்னொடு ஆக்குதல் போல் போற்றிரை மாயா சக்தியொடு ஒன்றே பொலிந்த சிற்பிரதானமதனால் சாற்றரும் நிமித்த காரணனாகே தகுஞ்சட பிரதானமதனால் ஆற்றுபாதான காரணன் என நின்று ஆக்கிய புத்தியாதிகளில் தோற்று ஜீவரூபமாய் வினையால் சொற்றபோத்ரோவென நின்றே நியமசக்தியினால் போக போகபோக்திருவை நியமம் செய்து ருத்ரபுரூபால் மயமுருமாயா காரியம் சிதைத்து வந்தருள்ளாரிய வடிவால் அயர்வுரு ஜீவன் தன்னகே தன்னொடு ஐக்கியமாக்குவன் என அறிக உயர்வுரு சமஷ்டி வியஷ்டி என்பனவால் உயிரை கட்குறும்பே தம் மிகுமரப்பன்மை தண்டலை எனல் போல் மிகுமுயிரெலாமும் நானெனும் ஓர் தகுமபிமானம் கிரை சமஷ்டியதாம் தனித்தனி மரம் பெயர் கொழல் போல் பகும்புடல் தோறும் வேறு வேறாக படுமபிமான படுமபிமானவோர்ந்துரைப்பில் தொகுபுயிர் வியஷ்டி உருவம் என்குவர் மேல் துவம்பத லட்சியம் உரைப்பான் ஜீவனொன்றிடமூபகை அதிஷ்டானன் சேத்தனந்தர்யாமீ ஆவலில் अनुसन्धाधुरो स्वयं சத்தார்த்தனோடு அவச்சின்ன ஜீவன் தாபரும் பாரமார்த்திகன் துரியன் சாற்றினன் பிரதிக்காத்மாவால் ஏவமில் துவம் பதத்து இலக்கியார்த்தன் என்ப கூடஸ்தநாமங்கள் ஈசன் ஒன்றிடும் மூவகை அதிஷ்டானன் இயம்பரும் ஒரு பரபிரம்மம் பாசமில் பரதத்துவம் பரமாத்மா படியிலா விசுத்த சித்தன்றி பேசுதற்பதலக்கியார்த்தன் என்பன முற்பெரு பரியாய நாமங்கள் தீசுரு பிரம்மம் தனக்கென உரைப்பர் திருந்து நூல் தெரி தரும் புலவர் வடிவொடு பெயரால் குடம் முதலாக மண்பல வகைப்படும் அது போல் சுடு பசும் பொன்னே செய்கையால் பலவாம் சுடரிழை உருவு கொள்வது போல் படியரு சித்தே முன் சொல் ஜீவாதி பலவுமாம் என முதலாக விடலரும் அறிஞர் நூல் பல திருக்கு விவேகம் என்றியம்புறும் அன்றே திருஷ்ய விவேகம் இந்துவினை அநாதியடைந்ததை முழுதும் மறையாமல் இந்து தன்னால் அந்திரனை ஒளிர்வேத்து கொள் களங்கமெனையனையான் அறியேனென்னும் முந்த உலக விவகாரம் தனில் உயிரை அடைந்ததனை மூடாது என்றும் அந்த உயிரால் அறியப்பட்டும் அனல் தம்பிக்கும் மந்திரம் போல் விளங்குருமாத்மா உருவமல்லாமல் ஆத்மாவில் வேராய் தோன்றாது உளங்கொள் வியோமாதி காரியங்கள் தமை தோன்றாமல் ஒடுக்கி நின்றும் துளங்கல் அகடித கடனை எனும் சமர்த்தை ஆகியுமே தோன்றா நின்று அவளங்கள் தரு காரணமாய் அது ஆகும் திருஷ்யமாமாயா சக்தி அனையது ஒரு மாயை லக்ஷணமசத்து ஜடம் துக்கம் அனித்தம் கண்டம் எனும் இவை உன்முயல் கோட முதல் அசத்து ஜட ஒரு கல் எழுவாய் புத்தி விருத்தி தனையடையும் கோரமொடு மூட விருத்திகள் துக்கம் தபூமையாதி முனமுறை செய்ய நித்தம் கண்டிதம் கால பரிச்சேதம் முதலாகும் பின்னமொட சத்துச்சாவயமும் எதிர்மறையும் அவை பிரிந்து தம்மின் மன்னியவும் முழிந்து அனிர்வாச்சியமாகும் நவவிதம் அம்மாயையெய்தும் உன்னலரும் கருதி சம்பந்தம் புக்தி சம்பந்தம் உலக சம்பந்தம் என்ன வரும் ஞானங்கள் முறையே அம்மாயைப்படும் இயல்பு கூறில் விண்ணின் மலரென துச்சமேயனவும் வரு வெள்ளி போல எண்ணம் அநீர்வாஷ்யமாம் எனவும் உயிர் போல் நித்தம் எனவும் நிற்கும் உன்னிலவு தமமாயே மோகமுடன வித்யே பொய்மை உருவி என்றே நண்ணும் இவை மாயா பஞ்சகமாகும் என அறிஞர் நவில்வரன்றே ஜீவச்சேதனம் மறைத்து தமமயல்லாகிய உலகத்திரத்திற்கு எல்லாம் மேவு காரணமாகி மாயை விபரித ஞானம் விளைத்து மோகம் கோப உணர்வழித்த வித்தியை சத்தின் வேறாகி பொய் உருவியாகும் வீவிலாமாயை அதற்கிரு தருமம் சங்கோஜ விகாசமென்றான் விரிந்து படம் ஓவியங்கள் பல திகழ்த்தீ குவித்தொடுக்கும் விதமே போல அறந்தை தருமாயையும் தன் விகாச தருமத்தினால் அகிலம் காட்டி பரந்தவைகள் சங்கோஜ தருமத்தால் அடக்கும் என பகர்வர் மாயைக்கு இருந்த குணமிரண்டுளையில் இரண்டுளையில் சுதந்திரமும் சுதந்தரமம் என்ன அன்றே பொய்யாகி சத்துருவப் பொருளின் வேறாகி ஒரு பொருளாய் தோன்றல் செய்யாமையாலுளதியில் சுதந்தம் சான்றாய ஒரு சேதனன் பால் உய்யாத ஜீவாதியாக்குதலால் சுதந்தரமும் உளது மாயை மெய்யானது அலது என்றல் விசம்பலர் போலில்லை என விளம்பலன்றே புனல் இல் கனவிடைக்காரி போல் தோன்றி விசாரம் தோன்ற புன்றும் பொய்யா நிலவுதல் செய் சுத்த சத்து வடிவ மாயையொடு நிகழ்த்துகின்ற மலினசத்துவ வடிவ அவித்யை தம பிரதான வடிவமாகும் நலமில் பிரகிருதி என விருத்தி மூன்று உடைத்து முன்னவின்ற மாயை மாயை வரு அத்தியாச ஐக்கியம் ஆயிற்று உண்மை ஆய பிரம்மத்தின் நனவோடு படைப்பின் இது பேத அவஸ்தையெய்தும் மேயதில் பிரமசை தன்னியம் விம்பிருத்து இதுவே விளங்கு ஞான தூய சைத்தன்ய ஈசன் பதியிரை என்றிட நிற்கும் துணிவு தன்னான் அப் பரர்க்குபாதியாகி ஆமூசு காரணியாம் மாயே பொய்ப்புறம் அவித்ய எண்ணில் போக்தொரு பசு என்றோதும் ஒப்பரும் ஜீவர்க்கெல்லாம் உபாதியாய் மோகம் செய்யும் எய்புரோ பகுதி பாஷோ என குணச்சமமாம் நின்று அவித்யில் விம்பித்துள்ள ஆறுயிர் நுகர்ச்சிக்காக துவக்குரு காரியங்கள் தோன்றிட எதிர்குறித்த உவப்புறும் ஈசன் நோக்க மாத்திர தொற்றலர்ந்து பவப்படு காலமாகி அது கொடு பரிணமித்து இருமக தத்து வந்தான் என நிற்கும் அதுதான் நீர் பெய்து அரும்விதை முளையாமல் முன்போல் இராதமர்தல் போல கரு எனும் பிரகிருத்தியோடு ஆங்காரமும் ஆகாமல் பொய் உரமுரு நிர்விகல்ப உரு நடு அவஸ்தையாகும் கொன்மகதத்து வந்தான் குணபேதமுரா பொய் ஞான மன்சவி கர்ப்பமாக வரும் முதல் அத்தியாசம் என் முதல் ஆங்காரம் தோன்றிடும் குணம் சத்து வந்தான் பின்வரும் ராஜதம் சொல் பொருந்தமோ குணம் ஒன்றாகும் உரைப்பரும் சத்துபாதி உருவங்கள் பிரகாசம் பின்பு உரைப்பிற விற்தி மோகம் என் குவர் புகழ் குணங்கள் நிறைப்பெயர் தான் வைகாரே நிகழும் தைஜதம்பூதாதே விரிப்பரும் குணங்கள் மூன்றும் தருவமேல் விளம்பலுற்றாம் சத்வகுணத்தில் தோன்றோ தயங்கும் உள்கரணம் நான்கும் புத்தி இந்திரியங்கள் ஐந்தோ தீடும் ராஜதத்தில் வாக்காதி ஐந்தோ தகும் பிராணாதி ஐந்தோ அத்தமோ குணத்தில் தோன்றும் அகல் அகல்விசம்பாதீபூதம் அப்பெரும் பூதம் துலகாகே நிற்கும் செப்பிய கரணம் நான்கின் செயல்களாம் நினைத்தலந்த பொய்பொருள் துணிதல் மானம் புரிதல் சிந்தித்தல் திங்கள் திப்பிய நான் மோகன் கே திரிபுராந்தகந்தேவன்றே இக்கரணங்கள் தானம் ஹிருதயம் ஞானேந்திரியங்கட்கு உய்குறும் தொழிலாம் கேட்டல் உரல் காண்டல் உண்டல் மோத்தல் திக்கு மாறுதமேனன் மித்திரன் உயர்வருணனோடு தக்க அஸ்வினியாம் தெய்வ தானம் காதாதியாமே புத்தியிந்திரியங்கள் தாம் உணரும் விடயம் உயித்த பிராணாதி ஒலி கேட்கை அன்னதிகளை உண்ணும் போது அழல் குளிர்ச்சி அறிதல் விழிமூடில் மெத்தும் மகிருளறிதல் உட்காராதிகளின் விளங்கு சுவை கந்தமறிந்திடல் முறையேயாகும் வைத்த கர்மேந்திரிய தொழிலுரைத்தல் நடத்தல் வழங்கல் விடல் ஆனந்தித்திடுதல் என அறியே அங்கி அகபதி ரவியுடன் மிருத்யு பிரஜாபதி தெய்வம் வாய் முதலாம் கோளகங்கள் தானம் இங்கிவையுள் உட்கரணம் இருவகை இந்திரியம் என்ன வரும் பதினான்கும் அத்தியாத்மிகமாம் தங்கும் இவற்றுரு விஷயம் ஆதிபௌத்திகமாம் தகும் தேவதை ஆதி தெய்வீகமாமே பொங்கவரே இந்திரியம் விராட் மறை பாமந்தர்யாமி கே நின்று ஹிருதயம் தனை அடைந்து பிராணன் உசுபாச நிஸ்வாசம் இயற்றும் அபானன் குதத்தினுற்று சென்றொழிய மலஜலங்களொழித்தலுறும் சமானன் சேர்ந்துந்தி அன்னரசம் அன்னரசம்புருப்பனை தும்பகுக்கும் என்றும் உதானன் களமுற்றொற்காரம்புரியும் புரியும் இருந்தங்கமெங்கும் யானன் பறிக்கும் உடம்பை குன்றுதல் இல்லாகன சோம்பாவித்தல் விளைக்கும் கோர்மனால் விக்கலுடே தேக்குளவாமன்றே தும்மலுடன் இருமல் வரும் கிரிகரனால் நகுதல் சொல்லுதலாம் தேவதத்தனால் சோகராகம் இம்மை தரும் தனஞ்சயன் அத்தனஞ்சயனாம் வாயோ இறந்த ஐந்து நாள் காரும் காருமிருந்து நனிவீங்கி மெய் முழுதும் வெடித்திடச் செய்தகலும் நாகாதீம் வியம்புறவாயுக்கள் தாம் கர்மேந்திரியங்கள் தம்மை மிக இயக்கலுறும் பிராணாதிவாயுத்தாம் இயக்கும் விடாமன் ஞானேந்திரியங்களையே சாற்றின் வைரம்பன் முக்கியன் பிரபஞ்சனந்தர்யாமியொடு மகாபிராணனெனும் பெயர் கொள் காற்று இவைகள் ஜீவசம்பந்தமாயே உள் கரணங்களியங்கிட மண்மதலைந்திருக்கும் பால் திகழும் வியாபாரம் பொறை பிண்டிகரணோ பாகமொடு விரகம் இடம் கொடையாகும் தர்மம் ஆற்றல் உரு திண்மை நெகிழ் வளர்ச்சி பரிவெளியாம் அயனொடு அரிஹரன் ஈசன் சதாசிவன் தேவதைகள் கந்தம் முதல் முதல்லாயினவே குணங்கள் அவை தம்முள் ககனத்திற்கு ஒலி ஒன்றே வழிக்கிறண்டூருடனே அந்தழலுக்கொளியொட மூன்று அறர்கிரதமோட நான்கு ஐந்து மணமோடு புவிக்கென்று அரிகதிரிபுடிதான் முந்து ஞாத்ரு ஜானம் ஏயமாமவற்றுள் மூலகங்காரம் சேர் ஜீவ சைத்தன்யம் நந்துஞா திருமணத்தில் கதுவறிவு ஞானம் நவின்ற பௌத்திக விஷய ஜேயம் எனறியே இங்கு மனம் இருபத்து நான்காவதாகும் இருபத்தைந்தாவது தான் மூல அகங்காரம் ஆங்கதனை அடைதலுறும் சிதபாச ஜீவன் அறையும் இருபத்தாராமவன் மாயை மரூபம் ஓங்குழியாம் ஈசன் இருபத்தேழாமவன் உயிர் முதலாம் துரியன் இருபத்து எட்டாம் அவனாம் ஈசன் அதிஷ்டா துருவாம் பிரம்மம் நிகழ்த்தில் இருபத்தொன்பதாவது அதுவாமன்றே தெரிந்த காரிய தோற்றம் இருவகையாம் கிரம சிருஷ்டியுகபத்ருஷ்டியன மூலப்பகுதி விரித்த மகதத்துவம் மகமும் தன்மாத்திரையாம் வியங்கு சத்த பிரகிருதியால் பஞ்சபூதம் உரைத்தவற்றால் பிரம்மாண்ட பிண்ட முதலாய உலகுதயம் தான் கிரமசிருஷ்டி நிறை கடலான் மருத்துவசத்தலை ஆதி போல் சிவத்தின் மாயா மயநாம உருவ நிகழ்வாம் உகபத் சிருஷ்டி ஸ்ருதி சித்தமாதலினாலிவை உடம்பாடாகும் தூய பரபிரம்மமாம் விகாரமிலா தருதல் எங்கென் காரியங்கள் ஜடப்பகுதி ஜடப்பகுதியென்னில் தாளிலா கதிர்ச்சிலையிலிச்சையிலாது எழுந்த பருதியினால் அழல் வரல் போல் பரசிவனால் மூல பகுதியிடை மகதாதி காரியங்கள் வரற்கு கருதின் முரண் இலையாகும் என புகழ்வரறிஞர் காரியங்கள் தோற்றுதல் நால்வகை அவை ஈண்டுரைப்பாம் விருத்தி பரிணாமமாரம்பம் விவர்த்தகமாம் விரிந்த படம் குடில் பாவம் பால் தயிராகாரம் உரைத்தல்லுரு தந்து படம் நியாயம் வண்பழுதை உரக உருமுறை அவற்றின் திருஷ்டாந்தமாகும் வருத்த கயிற்றரபம் கந்தருபு நகர் குற்றே மகன் கனவு இந்திரஜாலம் சுத்திகாரசதம் திரித்த இவை முதலனவாம் திரிதலின்மை பொருளின் திரிந்திட பொய் பொருளது கற்பிதம் மாதற்குவமை பொய்ப்பொருள் கற்பிதமாயிற்று அபிகாரியாக பொருந்து உயிரிடத்தினின் முன் பிராந்தியார்க்கு என்னில் ஒப்பில் சதிபதிரதிமால் உருவச்சொப்பனந்தான் ஒரு முனிவன் பாலுதிப்பின் அதனால் அங்கவனுக்கு எப்பொழுதுமிலாதது போல் சான்றாமாத்மாவில் இலங்கு குண உருவமாம் பிரகிருத்தியினால் மருளும் மெய்ப்பரிய ஞாத்ருவம் பிராந்தி ஞானமும் பொய் விஷயஜேயமும் வரினும் அவர்க்கிடையூறு இலையே இறைவனால் தோன்றிய மாயமய மாமுலகம் இருந்தபடி இருக்கும் தன் வடிவினாலதனுள் மறைவிலா ஜீவ புத்தி விருத்தி கல்பேதமாம் மற்றொரு போக்ய வடிவமே விருப்பு விஷயம் வெறுவிதாம் வெறுப்பு விஷயத்தினோடு நோதோமல் விஷயம் என திரிவீதமாம் அவையாவை எண்ணில் முறையின்ப நீதாதி புலியெழுவாய் வீழ்தோரொம்ப முதலனவாம் என மொழிவர் மொற்றம் உணர்ந்தோடையோர் ஈசனிரமிதமான ஏக ஆகாரமும் பெண் எய்தும் உயிர் கற்பிதமாம் பல ஆகாரமும் ஓர் தேச விஷயத்துருதற்கு எவ்வாறு இங்கு என்னில் திருஷ்டாந்தம் ஈசன் நிர்மிதம் மணியாதிகள் தாம் பேசிலொரு தகையாய் போத்ரோ புத்தி தன் கற்பிதனான விதத்தினாலவை தமை பெற்றோனுக்கு ஆசை விஷயமதாகி பெறார்க்கு வெறுப்பாகி அரிய துறவிக்கு உபேக்ஷா விஷயமாமே அப்பொருள் தானே விளங்கி தோன்றுதோதற்கு இன்னம் அரைத்தும் ஒரு திருஷ்டாந்தம் தோன்றிய ஓர் மாது மெய்ப்பரிசோர்த்திரமாக போத்ருக்கள் போத்தி விருத்தி கற்பிதத்தினால் தாதைக்கு மகளாய் தப்பில் கொழுனர்க்கு காதலி ஆகி மகர்க்கு தாயாகி மாதூலர்க்கு மருகியாயிரப்பள் இப்பரிசு விஷயம் எல்லாம் இறைவன் நேர்மிதமும் இலங்கு உயிர் கற்பீதமும்மாய் இருத்திர தூற்றிடுமே அண்ணல் நிர்மீத பிரபஞ்சத்தான் வாதிப்பது அல்லாமையானும் நூலாசிரிய வடிவாய் நன்னல்லரோ முக்தி சாதனமாயும் தன்னால் நழுவ ஒண்ணாமையினானும் அணையது தான் நிற்க எண்ணறிய ஜீவகல்பீதம் ஆய அது தான் இரு பிரபஞ்சங்கள் சாஸ்திரத்தோட சாஸ்திரமாம் கண்ணும் சாஸ்திர பிரபஞ்சம் கொல்லிரு தீரனாம் கழிரில் தீவிரமந்தம் என அவை ஈண்டோரைப்பாம் ஜீவபரவிச்சரணையே உரைத்தல்லரீதாம் சாஸ்திர பிரபஞ்சம் காமாதிகளே தீவிரமாம் காவலுருஜாகதி கர்மாதி காமோடேதான் கருதுமன கற்பிதமே மந்தமசாஸ்திரத்தின் மேவுறும் அவ்விரு திறனும் ஆறுயிர்மே காட்சி விரோதிகள் ஆதலின் ஞானம் பயிற்றற்கு முன்னம் ஓபுவ சாஸ்திர பிரபஞ்சம் தான்மேயான உதவியாய் ஆன்மா காட்சி பின் வீடுவதுவாம் தீவிர மந்தங்கள் உயர் காட்சி உற்ற பின்னம் திகழ்முக்தி பெறற் பொருட்டு விடவன என்றீக பாவமுறு அவச்சின்னோ பாதி பிரதிபிம்போ பாதியுடனத்திய சோபாதியனவே மேவும் உபாதிகளோரு மூன்றுள அவற்றை முறையே விளம்பியிடில் சுஷுப்தி உருவாம வித்யை தானே ஆவரண அவச்சின்னோ பாதியாம் பிரத்திய ஆத்மாவுக்கதனது காரியமாம் புத்தியேனில் பற்றிய ஆத்மா பிரதிபிம்பித்திடதல் தானே பிரதிபிம்போ பாதியாம் புத்திகதமாய முற்று சுகதுக்கங்கள் உயிர் நுகர்தல் போல முயலுதலே அத்தியா சோபாதியாகும் உற்ற அத்தியாச அத்தியாசலக்ஷணமாம் வெறொன்றை ஒன்றாக கருதல் இப்பி வெள்ளியது போல மற்றது நாள் வகைப்படுமால் மித் மத்தியுடன் ஏதர மற்றிதரே சத்தியங்களினாலன்றே நெருப்பினோட புணர்ச்சியால் புனர்கழற்சி வரல் போல் நித்தமுரு ஆத்மா சந்நிதியதனில் முறையே சரிப்பினோடு காண்டல் நினைவு உரலறிதல் வரலால் தகும் ஸ்தூல மெய்மித்தியாத்தியாசந்தான் இரிப்பரும் இந்திரியங்களே இதராத்தியாசம் இதரேதராத்தியாசம் கரணம் ஆகும் தரிபரிய மூல ஆங்காரமது தானே சத்தியாத்தியாசம் ஏன சாற்றுவர் தக்கவரே ஆங்காரமாத்மாவிற்கு நான் எழலால் கையேற்றின் அரவமென நிருபாதி காத்தியா சந்தான் ஆங்கார ஈயல் ஆத்மாவிற்கு நான் கருத்தா ஆமெனலால் சிவப்புவலம் போல் சோபதிகமாம் இங்காகும் கரண தர்மம் ஆத்மாவிற்கு இச்சையினே நான் என்று இருத்தலினால் அலை புனலில் பொக்கையிர்கதீரின் பிம்பம் என தத்ருமாத்தியாசோ என உரைப்பர் நான் குடும்பவான் என நிற்கையினால் மைந்தர் முதலாயினாருடன் ஆத்மாவேற்கு மண்ணுலகில் பகாற்றி அத்தர் விவகாரமேனவே அந்த முரு சம்பந்த மாத்திராத்தியாசம் ஆமென்பரிவு அத்தியாசங்கள் தம்மால் நந்து நிறுவிகாரியாத்மா என்றல் பேற்றாம் நவில் தருமைந்தவஸ்தை உள அவையாவை என்னில் தொந்தபுரு நனவோடு ஸ்வப்பனம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் தானாம் அவற்றியல்பு மொழிவாம் பெரும் ஸ்தூல ஐம்பூதம் ஈரைந்து இந்திரேயம் பிராண பஞ்சகமோடு நாள் கரணம் இவை ஓரோவாம் அரும் ஸ்தூல ஷரீரத்தில் சாத்விக குணமோடு அகர எழுத்தறி தெய்வம் விழியிடமையாக இருந்தாக இதயமலர் அஷ்டதழகதியில் விஸ்வஜீவனும் பிராட்டிரையும் ஒருங்கு அடைந்து வரும் தாவில் விஷயங்கள் கரணம் மனைத்தும் மறுவினோகர் தீடுதல் ஜாக்கரணமாமன்றே பஞ்சபூதமும் சித்த புத்தியும் நின்றோழிந்த பதினேழின் மயமாம் சூக்ம தனோபி நின்றும் விண் மிஞ்சுரஜோகுணம் உக்கர எழுத்ததி தெய்வம் தான் விரிஞ்சனிடம் களமாக நல் இஹயம் என்னம் கஞ்சமலர் கன்னீகா கதியில் தைஜதனும் கனக கர்ப்பனும் மருவி நனவின் வாசனையை நெஞ்சமெனும் கரணத்தால் அனுபவிக்கை தானே நிகழ்த்திடும் ஸ்வப் அப்பனம் என்று நிகழ்த்துவர் மூதறிஞர் மீந்து திரி பார்ப்படக்கி உறங்கு அழகு போல விரிந்த காரியங்களையொட்கொண்டு வாசனையோடு ஆய்ந்த ஆன்மா ஆசிரயித்து அவஸ்தையற ஏறக்கும் அரும்பகுதி மயமாம் காரண உடம்பில் தமமே எய்ந்த குணமகர எழுத்து அறந் தெய்வம் ஹிருதயம் இடமாக கமல மலர் பொகுட்டு நடு கதியில் ஓர்ந்த பிராஜ்யனும் பரனும் ஆய் பிரம்மானந்தம் உருமாயாவிருத்தியேனம் நுண்கரணம் தன்னால் அனுபவித்தல் சுஷோப்தியாம் இன்னனவ ஆதிகன்மோ அவஸ்தையோடு முத்தமம் முப்புற முத்தானம் பிணமுத்தேயங்கள் ஏனும் பரியாயநாமம் உரைத்த ஜாகிரத்தே அக மன வழக்கம் தவிர்ந்து பரந்தனை சிந்தித்திடலே வரும் துரியம் அப்பரமாத்மாவில் மனம் மடங்கல் முனம்புரைத்தல் செய்துரியாதீதம் என புகழ்வர் மொழிந்த அவற்றுள் தாவரங்கள் பெறுதல் இருள் சுஷுப்தி விலங்கு முதலன பேருப சுஷுத்தியொடு கணவால் விண்ணவர்க்கு நனவு நரர்க்கு அம்மூன்றுமாகும் அருமருளர்க்கு துரியம் மகா யோகிகட்கு வருவது துரியாதீதம் முதல் மூன்றும் மலங்களொரு மானிடர்க்கு தமிழ் தாமே தோன்றே வரும் பந்த மாமீனை இரண்டும் யோகத்தால் இலங்கு முக்தி சாதனமாம் அவை ஒன்றிலே ஒன்று இலாமையால் கால தேசங்கள் நியமம் பொய் சொற்ற அவஸ்தைகளில் அனுசூதனாயரேயும் துரியனே உளன்னனவு கனவின் அறிவு உண்மை பெற்ற நமச்சுள் சுக்தியினில் பெறலுரைப்பினேழந்து பிரிதொன்றும் அறியாது சுகத்துறங்கினேன் என்று உற்றகிரு நீனைவும் அனுபவம் சுஷுப்தியதனில் உராது வராயேனும் மறுத்தா பக்தியினால் பொருட்கள் முற்றும் மடக்கிருள் வீழியே காண்குதல் என காரியங்கள் முழுதயம் உட்கொண்ட பேர் அவித்யை அந்த அவித்யினது சூக்ஷம விருத்தி தன்னில் அலையும் மரத்திலை இடையின் வெண்ணீலா துளி போல் வந்திலங்கியடங்கு நிஜானந்த கூற்றினையும் கரணாந்தர அபேட்சையின்றியே ஆத்மா முந்துரை செய் சுஷுதியினில் அனுபவி கையாலே முழிந்த அதனின் அறிவு உளதாமெதும் அறியாமல் நந்து சுகத்துறங்கினேன் எனற்கேது விஷய ஞானம் இலாமையும் குடும்ப நீ வர்த்தியுமாம் மோரையே மற்ற சுஷுப்தி இல்லதற்கு கரியாமானந்த மய ஒருவர் ஆகிலும் மாண்டறிந்தேன் என்றலிலதேது காரணம் எனிலோர் பொருளை எடுப்ப நீர் மூழ்கினோன் ஆண்டுளது என்பது மேல் சென்றலது புகழோணாதது போல கரம செயலினால் எழுந்து துணையாம் கரணம் கூடின் அன்றியதில் அறிந்த போருள் கூறவொணாது ஆகும் ஆதலினால் உயேர் சச்சிதானந்த ஒளியாம் பிராணன் மனம் விஞ்ஞானமேக ஆனந்தமயமாமைங்கோஷம் உள அவைதாம் சொன்ன முறை சொக்கில தாகி நின்ற ஸ்தூல உடம்பன்னமய கோசம் சூக்மே மன்னலொரும் பிராணனோ வாக்காதியோ மே பிராண மய கோஷமனமோ ஞானேந்திரியமம் புணரில் பன்னு மனோமய கோஷம் துரியன் சிச்சாயை பதித்தலொடு லோகாந்த குந்தமே போன்று இருந்த ஆங்காரமோ ஞானேந்திரியமும் கூடில் இசைதலுறும் விஞ்ஞானமய கோஷம் ஆகும் பொருந்து காரணதேக ரூப அவித்யம் தாம் புகழ் விஷய தரிசன சாமிப்பிய செய்யோகம் தரும் பிரிய மோதமோடு பிரபோதம் என்ன தக்க அவையும் ஆனந்தமய கோஷம் நான் என்று அறந்தை தரு விஜான மயகோஷபடிவாம் ஆங்காரம் தனை ஆத்மா என்பாரறி வீழந்தோர் நீலகுணவிசேஷமொடு உற்பல விசேஷியம்தான் நிகழ்த்தரவேத்தியமாதல் போல் இழைத்தேனெனின்தான் ஸ்தூல தனுபடும் கேட்பன் நானே நின்கிந்திரியத்தும் கரணமுடனும் வேத்தியமாய் சால உயர்துரியன் நெற்கையினால் அகங்காரம் தான் ஆத்மான்று ஆகில் அச்சேதன ஆங்காரம் சீலமுரு புற விஷயம் அறிவது ஏழனில் ஊசி கலின் முன் பூசி சேஷ்டித்து இடுதல் போலும் வெயிலினிடை காட்டுபடி மக்களம் உள்மனையே விளக்குதல் போலும் துரியன் தன் திருச்சந்நிதியில் இயலுருதர்ச்சை தன்ய பிரதிபிம்பம் தன்பால் எய்தலும் பெற்றடுதலினால் அஜட ஆங்காரம் பயில் விஷய உணர்வினுடன் நனவு கனவு உழன்று பகர் சுஷுப்தி தனில் அடங்கும் அவ்வழக்கம் உரைப்பின் செயர் தருமாங்காரம் அடங்குரு சுஷுப்தி தன்னில் செரிய வித்தை ஒற்றுவரும் தொயில் கதவுமன்றி நடுக்கமறு தீப் தீபமாம் தனைத்தானே விளக்கு கல் நவில் பிரத்யக்காத்மாவின் ஜோதியாம் பின்னர் தொடங்கி வரு கால கர்மாதி சமீரணனால் துயிர்கதபம் திறந்திட அவ்வவித்யை அது தன்னில் அடுக்கும் முதல் அவஸ்தை மகதத்துவமாம் தெற்றி அடுத்திருந்த ஆங்காரமெனும் வெண்பளிங்கு மணிதான் படைத்தல்லரும் துரிய சுடர் பிரதிபிம்பம் பதிய பட்டு முனம் போல் ஜீவன் என்னவே நின்று செற்பனமாம் நடுமனையை விளக்கியே பொறியாம் சுருங்கையினில் போந்து நனவெனும் மூன்றில் விளக்கும் முற்பகரும் கால கர்மாதி சமீரணனால் மூடலம் கதவம் காரிய ஆங்கார நர்ஸ்பட்டிகமணிய வித்யை தனில் அடங்கச் சென்று நனவு கனவு எனும் மூன்றில் நடுமனைகள் இருளும் தற்ஸ்படிகமணி கதுவும் அறிவு ஒளி தன் முதலாம் தனித்துரிய விளக்கை அடைந்து ஏக்கமாமன்றே இத்திரம் இங்ககமினது பாவா பாவங்கள் இலங்கு நனவு ஆதிகளின் நவிகாரமாகி உய்த்துணரும் உயிர் வேறொன்றிருத்தலினாலென்றும் உரை அகமாத்மா அன்று என அறிக புறம்பு வைத்த விஷயங்கள் தனக்கு ஆத்மாவாய் பரமாத்மாவிற்கு வேத்தியம் மாதலில் ஜடாஜடமாய் அத்தமதில் முன்பின் போல் ஒளியிலது ஆமகந்தைக்கு ஆகம் ஆத்மாவுடனாம் புணர்ச்சி வெப்பினேன் நான் எனலால் சித் பிரதிபிம்பந்தான் மேவுமாங்கார சம்பந்தத்தால் ஸ்தூலமைப்படுபவெம்மை முதலன அறிதல் கரும விளைவாகி கருமசமாம் நான் அறிந்தேனெனலால் தப்பரிய சிற்சாயையுடன் நவ்வாங்காரன் சம்பந்தம் சிருஷ்டி முதல் முக்தியளவாகி பொய்ப்பரிய இயல்பாகும் நான் கருத்தன் எனலால் புணர்ச்சியில்லான் மாவினுடன் அணையதின் சம்பந்தம் இசைப்பில்லது பிராந்தி ஜன்னியமாகும் என்னும் இவை முழுதும் செப்பு திருஷ்ய விவேகந்தான் மிசை புகழ்வ அஜானம் ஆபரணமிக்க विक्षेपं परोक्षम् अपरोक्षज्ञानं पिन् வசைப்படுதலுறும் சோக நிவர்த்தியதன்மீது வருநிரங்கிஷதிருத்தியனும் அவஸ்தையேழோ திசை பிறுதலுறும் ஜீவர்க்கு ஆவனவாம் இவற்றின் திறமனைத்தும் முறை பிழ முறை பிறழாதினியெடுத்து எடுத்து மொழிவாம் புன்னெறிகொள் குடும்பியாய் வலியரும் ஓர்ச்சித்து போலியாம் ஜீவனுயர் ஸ்ருதி விசாரத்தின் முன்னம் ஒரு தன் ஸ்வரூபமாகிய பேருளியாம் முதல் துரிய நிலையறியாதிருந்திடல் அஜானம் பின்னொரு காலுயிரியல்பு கூறுமிடத்தின்று பிரத்யக்காத்மா தோன்றாதெனும் கலக்கமிரண்டும் பன்னிய அஜான காரியமாகுமென்ன பகர்தரம் ஆவரணமென்பர் பல கலை கற்றுணர்ந்தோர் கருத்தனும் ஒன் கர்ம பலபோத்துருவும் தானாய் கருதி உடம்பபிமானியாம் ஜீவந்தானே உரை தல்லரும் விக்ஷேபம் ஸ்ருதி குரு உண்மை ஏர் எனவே சத்தென்னும் நிறைத்த முதலாவரண நிவர்த்தகமாம் பரோட்சம் நீ பிரம்மம் எனும் வேதமொழி விசாரத்தால் வரத்துரியன்தானெனவே அறிந்திடுதல்லபானா வரண நிவர்த்தகமாகும் அபரோக்ஷயானம் துரிய நிலை அடைந்ததன் பின் நான் கர்த்தன் நான் போத்ரு என்னும் ஜீவ உருத்துக்கமகன்றிடுதல் அரியது எனும் அசோக நிவர்த்தியாம் செய்தே அடைதல் உறும் பலன் அனைத்தும் அடைந்தனமென்றமைதல் பரிவில் நிரங்கிஷ திருப்தி இரண்டும் அபரோக்ஷபலம் ஆகும் அறிவுருவாமான்மாவிற்கு என்றும் தெரியும் அபரோக்ஷம் உளதாதலினால் அவர்க்கு சேர்தலே வாரஞான முதலன இங்கு என்னில் கடந்து நதிபதின் மர்த்தமை எண்ணுங் காலொருவன் கண்டு நவபுருஷை பத்தாமவன் தானெனவே அடைந்தறியாதிருத்தலே அஜானம் பத்தாம் அவனிலை காணப்படானினும் இரு பிராந்தி இடும்பை தரும் மாபரணம் நதியுள்ளவன் இறந்தான் எனும் துக்கம் விக்ஷேபம் வேறுரியன் மொழியால் கிடந்ததொரு துறக்கமென உளன் எனவே அறிதல் கிளர்ந்த அவநிலை என்றலொட பகைத்தல் பரோட்சம் சங்கனவ புருஷருட முறை எண்ணி நீயே தசமன் என தன்னைத்தானே இருந்தபடியறிதல் இங்கு வரு தசமன் காணப்படானெனலோடு இகலும பரோட்சமாம் நதியுள் இறந்தனென்று அங்கு வரு துயரகரல் சோக நிவர்த்தியதாமடைந்து தனதியல் நிலையில் சுகித்திருத்தல் தானே தொங்க நிரங்கி சத்ருப்தி என்று அருகையினிமேல் தொல்வேத வாக்கியமாம் விசாரம் எடுத்துரைப்பாம் பிரிந்த விதி நிஷேதம் சித்தார்த்த போதகமாய் வேத வாக்கியம் மூன்று திறனாகும் அவற்றுள் வருந்திமகம் முதலன செய்க என்றல் விதி மதுபானாதிகள் என் கை நிஷேத விதியின்றி திறந்து சிவ உயர் பொருள் தனையே திருட்டல் சித்தார்த்த சித்தார்த்தபோதகவாக்கியமாகுமென்பர் பொருந்துமறை நான்கினும் நான்குளவாம் சித்தார்த்த போதகம் ஆகிய மகா வாக்கியங்களன்றே உரைத்தவையுள் சிறந்தது நற்சாமறை புகழும் ஓங்கு தத்துவமசி மகா வாக்கியம் மங்கதற்கு பரத்தல்லுரு தற்பதம் தொம் பதத்தொடு அசிபதமாய் பதம் மூன்றாம் சிவம் உயிரவற்றைக்கியம் முறையே அர்த்தம் எனலாம் பதமே பதார்த்தமோடு வாக்கியார்த்தங்கள் தமக்கு சம்பந்தம் முறை மூன்றாம் விரிக்கில்லவை தாம் சமானாதிகரணம் பின் விசேஷியம் இலக்கியமொடு இலக்கணமா அறைதல்லொரு பதங்கள் தமக்கு இரு பொருள் இங்குளவாம் அவை வாட்சியார்த்த லட்சியார்த்தம் என அவற்றுள் முறைமை தரு விராட் புருஷன் முதல்லாகி நின்ற மூவுருவகீஷனும் அப்ரமும் ஒன்றாகி பிரிதலர நெற்புழி தற்பதத்திற்கு எய்துருவ பெயர் வாட்சியார்த்தம் முக்கியார்த்தம் அபீதார்த்தம் நெறி கொள்வி சுவாதிகளும் துரியனம் ஒன்றாகி நிற்பொழித்வம் பதத்திற்கு வருமம் மூவகையும் தற்பதத்தினுக்கு விராட் புருஷாதியகன்ற தனி நிருபாதிகா பிரமமே லட்சியார்த்தம் சொற்பரவுஷோதிதர்ப்பதார்த்தம் என நிற்கும் தொம் விசுவாதிகளின் வேறாம் பொற்பின் நிருபாதிகமாம் துரியன் லட்சியார்த்தம் பொருந்துரு ஜோதி தொம் பதார்த்தம் எனலாகும் விற்பரவும் லக்ஷனை விட்டதுவும் விடாததுவும் விட்டு விடாததவம் மோவகையாமன்றே கங்கையினில் சேரி மறுபலுரும் சொல்லும் கவன் குந்தமொடு சோயம் தேவதத்தன் எனும் சொல் இங்கிவைகள் உதாரணமாம் அவற்றினுக்கு கங்கை எனும் மொழி நீர் வடிவாம் தன் முக்கியார்த்தத்தை தங்கும் இடை சேரி தனக்கும் இடமாகாமையினால் தணந்து கரை காட்டும் தன் முக்கியார்த்தத்தை துங்கமுரு குந்த மொழி விடாமல் குந்தத்தை சுமப்பவனை காட்டும் என உணர்ந்திடுக துணிந்தேன் முன்னம் மொழி தரும் சோகம் தேவதத்தன் என்னும் மொழியுள் முதல் அவன் என்னும் மொழி இறந்த காலம் தன்னில் வரு தேசவயோ விசிஷ்டனாம் தேவதத்தனை காட்டிடும் இவன் என் மொழி நிகழ்காலத்தில் உன்னவரும் அவை உடைய தேவதத்தன் தன்னை உணர்த்திடும் இவ்விரத்த தர்ம பொருள்கள் இரண்டும் மன்னுதல் செய் ஐக்கியம்புராமையினால் அப்பொருட்கள் வருவிருத்த தர்மங்கள் அனைத்தினையும் விட்டே விருத்தம் மறு தர்மமாம் தேவதத்தன் தனையே விடாது கொளின் அவன் இவனே இவன் அவனே என்னும் திரித்தல்லரிதாய தாதான்மியம் கூடுருமான தேரின் இதை விட்டு விடாலக்ஷணையினொடுதான் அர்த்தலக்ஷணை பாகத்தியாக லக்ஷணை என்று அரைதலினால் இருவேதத்தும் அவசிவாக்கியத்திற்கு உரைத்திடவர் உதாரணமாய் உரியது என உண்மை உணர்ந்து உடையோர் அகுது எவ்வாறெனின் முறையே உரைப்பாம் தற்பதம் வாட்சியார்த்தமாமெலாம் அறிதல் முதலாம் ஷட்குணங்கொள் பரோச்சனாம் சிவன் தனையே உணர்த்தும் முற்பகரும் துவம் பதம் முக்கியமாய் சிற்றுணர்வு முதலாய ஹீன குண விசிஷ்ட அபரோட்ச கற்பித ஜீவனை உணர்த்தும் இம்முரண்கொள் பொருட்கு ஏகத்துவம் கூடாமையின்னோ இருபொருளும் அடையும் பற்பலவாம் பரோட்சமுடன் அபரோக்ஷமாகும் பகைத்த தருமத்திரங்கள் அனைத்திலையும் விட்டே இகலிலாரிவு மாத்திரமாகி நின்ற லட்சியமாம் பிரம்ம கூட்டஸ்த உயிர்கொள்ளில் புகரிலா அது இதுவே இது அதுவே என்ன பொருந்து தாதான்மியம் வந்துரும் எனவே அறிக பகவிலாசிபதம் இவ்லக்ஷியார்த்தத்தில் பரோக்ஷ அபரோக்ஷங்கள் மாயா கற்பிதம் என்று உகவிலாதுணர்த்தி உருபலமாம் இம்முறையால் ஒன்றாகுமறிவே உண்டனல் வாக்கியார்த்தம் தூய தத்துவமசி மகா வாக்கியத்தினாலே துரிய பரற்குளது ஏகத்துவம் என் கை கடாதீ ஆய உபாதிகளகற்றி விசும்பு ஒன்றே எனவும் அகற்றி மனுஷத்தன்மை ராமனை நீதானே மாயவன் காணெனவும் கண்ணனை வேடுகழித்து மகன் குந்திக்கெனவும் ஒரு தசமனை மாய் துயரம் போயகல ஒழித்து நீயே தசமனெனவும் புகழுதல் போல் ஸ்வபாவ சித்தமாகுவதேயன்றி ஒரு மலர்க்கு துறக்கமெனல் போல் முக்தி விருப்பம் உதவருத்தவாதமிழில் பதுமையை தேவனல் போல் இருமை தரும் உபாசனா பரமனுடன் தன்னை இந்திரன் என்பது போல ஸ்துதி பரமாளினையே அரும் அரசு என்பது போல் உபசாரிகந்தான் அக்னிமானவகன் எனும் வாக்கியமே போல உரிமை தரு சகுண சாதிரசம் இது கோவின் உடம்பென் கைபோல் ஜாதி வியத்தியாமன்றே கடத்தொடுமட்கு அனன்யம் என் வாக்கியமே போல காரிய காரணம் நீலோத்பலனெனும் வாக்கியம் போல் விடுப்பில் குணகுணிதையர் பார்க்கு அபேதம் எனல் போல விகாரமே வாரி கணங்கட்கேகமெனல் போல் அடுத்த அம்சாம்சிகம் பிம்பம் பிரதிபிம்பங்கனுக்கு ஐக்கியம் எனல் போல் பிம்ப பிரதிபிம்பவாதம் எடுத்துணரில் என இங்கன் பேதபரமாக இசைப்பன் எலாம் ஸ்ருதி விரோதம் என அறியே அவ்வகிலங்கட்கெலாம் பொய்மையே புகழும் அரியது அம் வேதாந்த பக்கம் அதில் இணைய எவ்வம் மறுஸ்ருதி விசாரத்தினாலுண்மை எனும் முக்தி கூடும் எனல் எவ்வாறிங்கெனில் அவ்வியம் என் சொப்பன மாதனை மெய்மை ஆய வீரிய ஒழிவம் கற்பிதமாம் வடிவில் செவ்விய ஒன் கடவுள் வழிபாட்டினால் இஷ்டம் சேர்தலும் போல் நூலுணர்வால் முக் முக்தியும் சித்திக்கும் அருமையினம் முக்தி விலக்காக மூன்றுளவாம் அஜானம் ஐயம் விபரீதம் எனவற்றுள் பிரம்மம் அலன்னான் என் கை அஜானம் நான பிரம்மமோ அலனோ என்றிடல் ஐயம் சுருதி வரும் இனியவுக் சக்திகளால் நான் பரம்மாயினும் முன் வளர் ஜீவபாவம் உண்டு என்குதல் விபரீதம் தான் தருமுறையில் அஜானாதி கட்க முரணாகும் ஷவணமுட மனநனிதித்யாசனங்களென்றே சூதகாதிகளிடை ஸ்ருதி விசாரத்தால் துணிவு தோன்றுதல் எனவே சிவமொடு உயிரைக்கியம் ஓதுமாரண மொழியின் தாத்பரியம் கேட்கை உயர் சவணம் கேட்ட பொருள் உத்தியில் சிந்தித்தல் தீதில் மாமனமவற்றால் துணிந்த பொருளில் சித் தம்மசைவரகிருத்தல் நிதித்யாசனந்தான் மேதையாகிய ஸ்ரவண ஞானத்தால் ஆத்மா மெய்மையாம் முக்கியத்தால் ஸ்ரவணம் அங்கியனலாம் ஏனைய ஓரிரண்டும் மதன் துணையனலாலங்கம் எனலாகும் மக்தெவ்வாறெனில் பொருள்கள் திகழ்த்து மானதோர்ஷுடர் அசைவில் கர்ம வலியின்றாம் ஆதலினால் வழி தடுக்கும் திரையெனலாம் மனநம் மேல் நிமேர்வான் திரி தூண்டி ஒளிர்வித்தல் போலும் விளம்பு நிதித்யாசனம் என்றறிந்திடுக தெரிந்து மோனையாம் என உரைத்த ஸ்ரவணத்திற்கு உள்ள முறையில் அருவகை லிங்க தாத்பரியமுரைப்பாம் அவைகள் உபக்ரமம் உபசங்காரம் உடனே அபியாசம் பின் அபூர்வத்தை பலமொடுவுற்ற நவில் அர்த்தவாதம் உபபக்தி எனலாகும் ந சிருஷ்டி முன் ஜகமை பரமாயிற்றென்றும் சிவம் அதற்கு சுவகாதிகளிலை என்று அகண்டம் செப்புவதே உபக்ரமம் ஜகம் சிவத்தின் மாய்த்து பவமகல துரியர்க்கு பிரமம் உண பிரமமுடன் ஐக்கியம் பகர்ந்த துவைத்தம் கூறல் உபசா உபசங்காரம் தான் கூறும் இவை இரண்டும் ஓர் லிங்கமனரைவர் கூட்டஸ்தனே பிரமம் என மறித்தும் மறித்தும் தேர திடல் அபியாசமாம் துரியன் திகழ் பிரமாணாதீத்தன் என்கை அபூர்வதயாம் பாரிலுயிரொன்றறிதலெல்லாம் அறிதலென்கை பலம் பிரத்யக ஆத்ம உருவாம் பிரம்மம் தனக்கு மாறறிய ஐந்தொழில் கர்த்தத்துவம் செப்புறுதல் வயங்கர்த்தபாதம் என மதி திடுக தெரிந்தே கடத்தினுக்கு மண்ணினையும் நூற்கு புலண்டு தனையும் காரணம் என்பது போல பிரம்மமே முன்னம் படைத்த ஜகத்காரணம் என்பதவே உபபக்தி பகர்வுக்தி தருக்கம் அனுமானம் இவை மூன்றும் அடுத்து வரும் மனன ஜககாரிகளாம் அவற்றுள் ஆறுயிர்கள் அநேகம் வியாபகம் எனவே கூறும் தடுப்பரிய சாங்கியமே முதலாய மதத்துள் சாற்றும் உயிரலாம் உடம்பு தொறும் உணர்ச்சி உறவால் இந்த உடம்பிவர்க்கேயாம் போக சாதனம் மற்ற ஏனோர்கன்றன போகத்திதி புகழ் உணாதான் வந்த உடம்பு எத்திரத்தும் இவன் வினையால் வரலால் மற்றிவர்க்கேயனின் வினையும் எவர்க்கும் இளையோ தான் முந்தை உடம்பபிமானத்தால் செய்வினை இவர்க்கே முற்றுமெனின்னவ்வபிமானமும் முந்தை உடல் சேர் அந்த உயிரனை திற்கும் இளையோதான் இவ்வாறனவஸ்தை நீக்கலரிது அநேகம் உயிர் எனலால் செப்பரிய ஏகாத்ம பக்கமதில் போக ஸ்திதியினை என்றநேக ஆத்ம பக்கமது கொளினும் போக ஸ்திதி கூடாதாயிற்று இச்சங்கையிரு மதத்தும் ஒக்குமே என்கில் பற்பல இல்லே காத்ம பக்கமதில் அதில் பிம்ப பிரதிபிம்ப நியாயத்தால் கரண அசைவாதி மெய்ப்பரிய பல திறத்தால் எண்ணிறந்த போக விளைவு கூடுதல் எளிதென்குதல் யுக்தியாமால் தர்க்க அனுமான இலக்கணங்கள் தாமிஷிராஷி தாமிஷிராச்சாரியர்கள் முதலானோர் கண்டனாதிகளில் விரைத்தமைதலால் இதுதான் சுபானுவ நூலாய் விளங்குதலால் இண்டுரைப்பில் பெருகும் எனும் கருத்தால் உரைக்கிலம் மந்திரயோகம் பரிஷயோகம் பின் உயர்பவயோகமுடன் அபாவயோகந்தான் தெரித்த மகாயோகமெனும் இவைகள் ஓரைந்தும் திகழ்கின்ற நிதித்தியாசன வடிவமாமால் ஓங்காராதிகள் அனுசந்தானத்தால் பரத்தில் உள்ளம் அடங்குதலே மந்திரயோகம் அதனோடு இங்காகும் மனபவனம் ஒன்றாய் மூலத்தின் இரும் சுழினை வழி சென்று சென்னி நடு இருந்த தேங்காத்ம ஒளியில் மனோலயமாதல் ஸ்பரிஷம் சிரம் துறக்கம் செபிதிசைகள் இரு சுடர்கள் விழித்தீர் பாங்காய முகம் உந்தி விஷம்பு நிலம் பதமாம் பரமன்னுருவாய விராட் புருஷ வடிவ எனினும் அன்றி அளவுரு பெருந்தோள் படை பணியோடு உற்ற அண்ணல் வடிவெனினும் நினைந்து அவயவங்கள் தம்மில் ஒன்றொன்றாய் விடுத்து நின்ற அபயவி மாத்திரமாம் உண்மையாம் பிரம்மத்தின் மனம் அடங்கல் பாவம் சென்றளவு கரணமும் புறாவொரு பிரம்மம் தன்னில் சிந்தை அடங்குதல்ல பாவம் படைப்பில் ஒழிவில் தன் தெரிதல் தெரியாமை இடத்தினோர் பரிசாய் தன் வடிவாம் பிரம்மத்தின் மனமிரல் மாயோகம் பகர்ந்த உயிர் உண்மை விலக்காக வரும் பூத்த பிரதிபந்த வர்த்தமான பதியந்தம் பின் நிகழ்ந்த ஆகாம்ய பிரதிபந்தமென முக்தி நேயமோடு துறந்து குரு பரனை அறிந்தடைந்து மகிழ்ந்திர சிரவணாதிகள் முற்றிடினம் முன்னுகர்ந்த வனிதாதி விஷய சுகவாசனையால் தினமோ புகுந்து மனநிலை கலக்கி உயிர் உண்மையுறாமல் போக்கியிடல் தனை பூத பிரதிபந்தமென்பர் மடி விஷயாசக்தி சக்தி அபிமானமொடு குதர்க்கம் மறுகுரு சிற்றினம் சேர்தல் சபலத்துவதி அடைத்தலின்மை தெரிந்துயேர் உண்மை உராதழித்தல் அதுவாகும் வர்த்தமான பிரதிபந்தம் காண் விடலறிய ஜனனமினும் சில அடைந்தாலன்றி விடாது பிரமாதி உலகிச்சையெனும் தோஷம் உடுமருவி மறை பொருளை உணர்ந்திடினம் ஆத்ம உண்மை உராதழித்தல் ஆகாம் பிரதிபந்தம் பந்தம் அவை மூன்றினையும் கடந்திடுவான் பயில்வன் பகர்ஞானம் வைராகம் உபரதியாம் அவற்றின் வந்தணுகும் லக்ஷணம் காரணமோட தான் சொரூபம் மறுப காரியம் எனவே தனித்தனியானக்கு முந்துர்ஷவணாதிகமே காரணம் ஆத்மாவும் மூலகங்காரமும் வேராக்குதலே ஸ்வரூபம் நந்தும் அகங்காரகதமயர்க்குத்தான் கரியாய் நணுகுதலே காரியமென்றரை குவர் மூதறிஞர் வேண்டும் வைராகியத்திற்கு உற்றவனிதாதி விஷயத்தில் நிலையாமை முதலாய குற்றம் காண்டல்லது காரணம் எத்திரத்தானும் அதனை கழன்றிடுதல் ஸ்வரூபம் பின்புறாமை காரியமாம் மாண்டபுபரதிக்கியமாதிகளே காரணம் சூழ் மனம் ஒடுங்கள் ஸ்வரூபமாம் புறக்கர்மம் தன்னின் மீண்டு புகும் அயலறுதல் காரியம் என்று செய்பர் விளம்பலுரு ஞானாதிகட்கவதி மொழிவாம் தக்க தேகாத்மபாவம் போல பிரம்மம் தான் என்னும் திண்மையானத்தினுக்காமவதி மிக்க பிரம்மாதிபதம் துரும்பெனவே நினைத்தல் விளம்பும் வைராகியத்திற்கவதி சுஷுப்தியன் போல் தொக்க கர்மங்கள் அனைத்தினையும் நினையாமை தோன்றும் உபரதி கவதியாகும் இவை மூன்றும் பொக்கொருவனடைந்திடம் மேல் அது முன்னம் விடாது புரிந்த மாதவத்தின் வலி என்றறிக தெரிந்தே குறையகலும் வைராகம் உபரதியாமிரண்டோ கூடி ஞானம் கூடாதாயின் முக்தி அரிதான் மினியமிசை உலக பதம் கிடைக்கும் ஞானம் ஒன்றும் அடைந்தவை இரண்டும் இலையாயின் நிற்ப மரம் நெடும் பணையோன் விழ நினைவின்றேனோ முறிய விழல் வேதே காந்தம் அதனில் பெருவனுயர் முக்தியினை உடற்கமைந்த வினையால் பிறந்திடம் துக்கானுபவம் உளதாதல் திண்ணம் சாற்றறிய சுபேட்சை விசாரணை தனுமான சிஷத்வா பக்தி அசம் சக்தி பதார்த்த பாவனையே மேல் துரிய காமி எனும் இவற்றினை மோதறிஞர் விளக்கு சத்த ஞான பூமிகள் தோற்றிட நான் மூடனாயிருந்த காரணம் என் ஸ்ருதி குருவாலறிவன் என நினைதல் சுபேட்சை மாற்றறிய ஸ்ருதி குருவால் சிறிது தோன்றோ வைராகத்தொருதல் சதாச்சாரம் விசாரணையே மறுவலுரு சுபேட்சை விசாரணை வலியால் விஷய வலியறுதல் தான் தனுமானசி அவற்றின் பயில்வாள் விரவு நனவாய உலகினை கனவென்று எண்ணி மெய்த்த ஆத்மா உண்மை கருதல் சத்வாபக்தீம் பரவலுறும் உலகு தோன்றாது சுசுக்தி என்போல் பகரறிவு மாத்திரையாய் நிற்றல்ல சம்சக்தி ஒரு விவாசனை அனைத்தும் மிகு துயில்வோன் போல உயிரானந்த தொடுங்கள் பதார்த்தாபாவனையாம் பாவனையாம் உண்டிலை என்னாமல்லகங்கிருதி நிரங்கிருத்தேம் உறவாமலறிவுருவாய அத்வைதபதத்தில் கண்டதொருவரும் குடம் போலுட்புறம் சூன்யமாம் கதி துரிய காம்யமாம் உபரதியை அடைந்து கொண்டிலகல் உருதிருஷியானுவித்தம்பின் கூறல்லுருசத்தானுவித்த நிர்விகல்ப எண்தரு சக்ஷமாதிகளாம்புறமொடகம் என்னும் இருபேதம் அடைந்தவற்றை முறையின் இவன் மொழிவாம் கடாதி விஷயத்தினில் ஒன்றினை குறித்து நாம கற்பனையொடு உருவமெனும் மாயை தன் திறத்தை தடாது விட தத்தி பாதி பிரியம் என்ன சச்சிதானந்தமாம் பிரமத்தின் திறத்தை விடாதனுசந்தானம் செய்திடுதலே புறத்து வித்தம் பெயர் கொள்கின்ற கெடாததொரு சவிகற்ப சமாதி எனலாகும் கிளர்ந்த புரசத்தானுவித்தமது கிளப்பில் சச்சிதானந்த உருவாகுவதே பிரமம் தானெனவே தியானித்தல்லதுவாகுமென்க இச்சமாதிகள் பயின்ற வலியினால் தோன்றும் இரம் பிரம்மானந்த நிலை தனில் மனம் சென்று ஒடுங்கி நிச்சலமாயலையில் கடல் போலிருத்தல் புறத்து நிர்விகற்ப சமாதியாம் மனோகதகாமாதிக்கு அச்சம் மறு கரிதான் என்று என்னுதலுள் திருஷ்யான வித்த பெயர் கொள் சவிகல்பசமாதி சங்கம் மறு சற்று சச்சிதானந்த ஒளிவுருபம் தான் என சிந்தித்திடல் உள் சத்தானுவித்தம் பொங்குரு தன்னனுபூதிரசம் தோன்றும் அதனால் புகன்ற திருஷ்யம் சத்தமெனும் இரண்டும் மகன்றே இங்கசைவில் தீபம் என பந்தமரகிருத்தல் இளங்குறும் உள் நிர்விகல்பமாதி இவ்வ செய்வாரானும் தங்கலுறவொழுகும் யோகிக்கு மனமெங்கு சரிக்கும் மாண்டாண்டெலாம் சமாதி எனலாகும் தக்கமாஞாலபலம் நான்கு துக்காபாவம் சர்வகாமாப்தியொடு கிருத கிருத்தியமே தொக்க பிராரப்தராபியங்களென அவற்றுள் சொல்லிய துக்காபாவம் இக பரத்தாலிரண்டாம் பொய்க்கும் ஓர் ஸ்தூல உடம்பு எழில் ஒழிவு தீநாற்றம் புகுப்பிணிகள் முதலனவும் சூக்மதேகத்து மிக்க காமாதியும் காரணத்தினில் அவ்வாதி வியாதிகட்கு வித்தாம் வாசனையும் இகத்திடும்பை மித்யை எனும் மாயா காரிய உடம்பாதிகளின் வேறாய துரிய ஞானத்தின் மேலாக வைத்த ஒரு போக போத்துருக்கள் இலாமையினால் வரஞானி கவ்விடம்பை மூன்றும் இலாதிருத்தல் பொய்த்த இகலோக துக்காபாவமெனலாகும் புண்ணியம் வந்தென்று போம் பாவம் என நின்ற சித்தமுரு சிந்தனையே பரலோக துக்கம் தெரியன் என புகன்றிடுவோர் திரிக்கரு நல்லறிஞ ஞான நிலையடைதலும் தாமரை இளைநீர் போல ஞானியிரு வினயம்புறமையினால் இந்தனத்தில் தீனணுகும் அழலில் விறகு இலாதது போல் கர்ம செயலிலவனாம் அவனில் அகுது ஈராமையினால் மானழல் உண்வனத்தில் உறாதது போல ஞான மயனை வினையாவும் உராமகினால சிந்தை தானவனில் எழாதிருத்தல் தனை உரைப்பர் மேலோர் தக்க பரலோக துக்காபாவம் என எல்லா வாழ்வினையும் பூரும் சார்வபௌமாதே ஹிரண்ய கர்ப்பாந்தமாய் மேன்மேல் வேண்டோற்ற நல்லானந்தங்களெல்லாம் பற்றிலா அறிஞன் நணுகுதலால் ஞானம் கொண்டு அரிசிவத்தின் கூறாய் தொல்லானந்தங்களேலாம் நிற்கையினால் அவர்க்கு தோமில்ல கண்ட ஆனந்த சித்தி தோன்றுதலே பொல்லாத வினை பகையே கடந்த பெருந்தவர்கள் புகன்றிடவர் சர்வர் அன்றே தத்துவ ஞானத்திற்கு முன்னமிங்கடைய தக்க இஷ்டம் பேர அனிஷ்ட ஒழிவிற்கு வேண்டி வைத்த உழவாதிகளோ துறக்க முதல் பேரர்க்கு மக மகமுதலாயினவும் முக்தி சாதனமாம் ஞான சித்தியுற மிகு சிரவணாதிகமோ அறிஞர்க செய்வனவாம் தத்துவ ஞானத்தின் பின் கோடும்ப புத்தியோடு பல போகத்து இச்சையிலாமையினால் புகன்ற உழவாதி தோழில் யாவும் இலைமையினால் வந்து சிறு சாளரத்தில் தோன்று பரமானோ வான் கதிரின் மிகும் மிகும்போழியில் தோன்றிடாவா போல் நந்தலுரு சிற்றறிஞன் விஷயமாம் கர்மம் ஞானியிடை தோன்றாமையால் இயற்றத்தக்க முந்துமக முதலன இங்கு இலை பிரமானந்தம் எய்தலால் ஷவணாதியெல்லாம் சிந்தையுரையற்றுமளவர் ஆகும் மதாலேதோவே செப்பிய அக்ருத கிருத்தியத்துவமென்றறியே முற்றலுரு விசிஷ்ட புண்ணிய பரிபாகம் தான் முக்தி பரிய குரு வழிபாடு பேரு நூல் வெற்றி தரு சிரவணாதி அறிவு அறியாமைகளின் விவேகமிகும் அஜான அழிவோடு தன்னுண்மை பெற்ற சம்சார துக்க நிவர்த்தி நீஜானந்த பேரு எய்தலே பிராரப்தபிராபீயமாம் பற்றுமுயர் முக்தி வகை இரண்டாகும் அவை தாம் பகஜீவன் முக்தியோடு விதே கைவல்யம் அறிவுடையார்ககம் ஆத்மாவுடன் வருஷம் பந்தம் அகரலினால் பிறருடல் போல் தம்புடலம் தனீலம் உறுதி அபிமானம் இன்மையே ஆகே உண்ணும் அனுபவப்பால் வரு பிராரத வரு நுகர்பு உண்டாம் சுஷுப்தி பாலாதி போல மந்தானு சந்தானம் ஆதலில் தேகாதி செரியபிமானம் கழன்றும் கடம்புதித்தும் சூழலும் திகிரி போல் வாசனையால் உரல் ஜீவன் முக்தே பரமமாஞானம் தோன்றுதலுமே கதேர் முன் பாயிருள் போல ஞானத்துடன் அதன் காரியமாம் புறமுதலாயின அனைத்தும் அகன்றிடுதல் தானே புகழறிய விதேக கைவல்யம் என்று இசைப்பர் உறம்புறும் இங்கிதுபாக ஜீவன் முக்தி உளதென்று உரைப்பதெவ்வாறு ஏனில் கயிற்று நரபமய கொழிந்தும் வருமதன் காரியமாகும் பயக்கம் பமாதீர் மறுபுதல் போல் ஞானத்தால் அஞ்ஞானம் கேடினம் அதனது காரியமாகும் உடம்பாதி நேர்க்கும் அதனாலும் பிரம்ம ஜானம் தோன்றும் பொழுதே சித்தை தரும் அஜான உடம்பொழியுமாயின் திகழ் பிரம வித்யா சம்பிரதாயம் தான் கதி ஒழியமதனாலும் பரசிவனால் பிரம்மன் கமலனால் உயர் பிரஜாபதி அவனால் மனுவாம் புத மனுவால் மனுஷர் உணர்ந்தனர் எனவே முறைமை புகழ் ஸ்ரூதி வீரோதமாம் அதனாலுமன்றே செஞ்ஞானிக்கு பூரித்து ஆகும் ஜீவன் முக்தி சிந்தித்ததற்கு உற்ற பிராரப்த வாசனையோடு அஞ்ஞானலேஷ சர்பாவன் உடன் பாட்டால் ஆக நிலையும் சீடர்க்கு உபதேசாதிகளும் எஞ்ஞான்றும் கிடைத்திடுமால் அஜ்ஜீவன் முக்தர்க்கு இரிதரு சஞ்சிதம் அங்கி புகும் மொழி போர்போல் மெய்ஞானத்தால் பிராரப்தம் நுகர்ந்து ஒழியம் மேல்வினை கூடாது அனதிகாரியாதலினால் பெற்ற உயர் ஞானத்தால் ஒழிந்த வினைத்தானே பிராரப்த போகத்தை நிலது மேல் உற்ற உடல் உற்பத்தி தனையும் இயற்றூரும் என்று உரைப்பில் வருவிதை நுகர்ச்சிக்கு அன்றியே மூளைக்கும் மற்றது தான் காரணமன்று அதுபோல ஞானி வரு கர்ம நுகர்ச்சியினாலே ஒழிவதாகே அற்றமுறு பிறவி மேல் விளைத்திடுதற்கேது ஆகாதென்று எம்பிடுவர் அறிவறிதக்கவரே அறைந்த நுகர்வினை எது தான் உலோக யாத்திரைகள் அனதிகரித்துருணர்கேவோர் உடம்பு தன்னில் செறிந்து நுகர்வாமவற்றின் அதிகிருத்தராகே சிறந்த மா புருஷர்க்கு தசசங்கையுடம்பில் உறைந்தலது தீர்ந்தீடாது எனினும் மறைப்பு இன்றே உறுதலால் ஒருவனுக்கு இங்கிழமை மோதல் பேதம் பிறந்திடினம் அவனுக்கோர் உடம்பேயாய் நின்ற வெற்றி போலாகும் என உணர்ந்திடக தேரிந்தே விஷயங்கள் அனைத்தினக்கோ பொய்மை சாதிக்கும் மெய்ஞானம் தனக்கும் அவை கொண்மை சாதிக்கும் உடலில் நுகர்வீனைக்கோ ஒன்றற்கென்று வீரோதம் உண்மையினால் ஞானிக்கு நுகர்வெங்கெனில் கெடுக்கனவு முதலவற்றுள் மைதுநாதிகளாம் கேடில் நுகர்வாதல் போல் பிராரப்த போகம் விஷயங்கள் உண்மையாயலது ஆகாது என்னும் விதியின்மையாலோகர்வோ உணர்வும் முரணாவால் வந்தமயல் ஒழிந்தளவே இப்பியிடை வெள்ளே மாய்தல் போலறிவினால் அஞ்ஞானம் கேடலும் இந்த உலகது தோற்றமே இலாமையினால் எங்கெனமாம் வினை போக நுகர்ச்சியெனில் எப்பே தந்தரஜத நிருபாதிக பிரமையாகும் தன்மையால் உணர்ந்தளவில் வெள்ளி உருவு ஒழியும் பந்தமுறும் இது சோபாதிகம் ஆகும் மதனால் பகந்தது போலன்றாம் மற்ற எங்கென்கெனில் ஓரைப்பாம் தடத்தினுயர் கரையமர்வோன் அத்தடத்து போனலின் தானதோ முகமாக இருப்பது பொய் என்று படைத்த தெளிவுளமோடு இருப்பினும் அதோ முகமாம் படிவம் தோன்றுதல் போல் மூல அகங்காரம் அடுத்து வரு ஜீவபாவாதிகமோ மேத்தியை அரிதுரியன் தானெனவே உணரினும் ஜீவாதி தொடுத்த உலகுருதலினால் ஜீவன் முக்தன் தனக்கு தூய்க்கும் வினை போக்க விவகாரமுடன் பாடாம் ஜீவன் முக்தற்குரியனவாம் மைத்ரியே கருணை திகழ்முதித்தை உப்பேட்சையேனோ சர்க்குணங்களவற்றுள் மேவு சத்புருஷருட நட்பு மைத்ரீயாம் மெலி தருதுக்கிகள் இடத்தில் இரக்கமே கருணை ஒவ்வொரு நல் புண்ணியற்பால் விருப்பமே மோதேதை உவப்புரு வெறுப்பீரண்டோ இலாதுலகிலவம் இயற்றும் பாவிகளை விடுதலே உபேட்சை என அறிக பயனைந்து அஜீவன் முக்தற்குள அவையீண்டு ஞானரக்கை தவம் சகல சம்பாதமோடனே நவில் துக்க ஒடுக்கமோடு சுகாவிர்பாவம் தான் ஆனவற்றுள் மறுபும் வாசனை அழிவு மனத்தின் அடக்கங்களால் புத்தி நிர்மலமாயிருத்தல் ஞானரக்கை மனம் பொறிகட்கு ஒருமையே தவமாம் ஞானியன உலக மேலாம் வழிபடல் சம்பாதம் ஆனமன கிளேஷம் மரலே துக்க ஒடுக்கம் அவற்றினால் பந்தம் மரல் சுகாவிர்பாவம் தான் குறிகளோர் பத்துளவாம் ஞானமயர்க்க குரோதமின்மை வைராக்கியம் பொறி அடக்கல் அறம்புதவு சமைதமையே ஜனப்பிரியத்துவமோடு அலோபமுடு கொடை அபயம் நிர்மதம் என்றீகம் நெறிமருவு சீஷரோடு பக்தருதாசீனர் இலையில் பாவிகள் என்னும் நால்வகையோரிடத்தும் முறையன் அனுகிரகம் வந்து ஒரு மருள் கொள் ஜீவன் முக்தனால் என்பரவை முறையின் எடுத்துரைப்பாம் தெரிவறிய ஜீவன் முக்தன் தனை நம்புமாதனால் சிஷ்யர்க்கு முக்தியோ அன்பொடு வழிபாடதனை புரியும் உயர் பக்தர்க்கு நல்வினையும் அவன் தன் புனிதமுரு சரிதம் அது கண்ட உதாசீனர்க்கு உரிய புண்ணிய வீரப்போ அவன் தன்படி வீணை கண்ணுறுதல் முதலானவற்றால் பாவிகற்கு பாவ இறிவும் புறும் என்பர் தர்க்க ஆதியாலாதல் எங்கனேனில் முக்தனால் பிரமோபதேசம் மறைப்பகலும் ஓரு பிரம்ம ஸ்வரூபம் மாதலினால் மகிழ்ச்சி வெறுப்பு ஈலா கிரகம் செய்யவும் ஒரு புறவும் வரும் வினையினோரால தொழில்கள் உறுதல் போல் சாதகர்த்தம் பக்குவபேதத்தால் சிறப்பு நல்லுபேத ஜாதிகள் ஞானிக்கு எய்தும் செப்பிய இவ் இராது பல மோரையால் துறப்பிலருள் ஜீவன் முக்தர் இருப்பது என் கொல் என்னில் துணிவு தோற்றரமுது நூல் தொகுத்த பரிசோரை பாம் வந்தனையும் பிராரப்த வாசனை தீவீரமே மத்திய மந்தம் சுத்தம் என ஒரு நான்காகும் பந்தமறு ஞானியாயேனோ போகத்து அழந்தே பசு போல தன்மகிழ்ச்சியே மாத்திரமாயிரத்தல் முந்துரைசை தீவீரம் போக சிறப்புற்றிடேனம் மொழியாத்ம தற்பரனாய் வினோதமே பூரிந்து மைந்தரனகிருத்தல் மத்தியம் மத்தியம்போகம் அனைத்தும் மிதுனம் போல் ஆனந்தமூரல் மந்தம் உலக வழக்கு அகன்று நிருபாதிகாத்மாவில் உற்றதர் பரனாகி பரமுக்தனேனவே இலகு சுகத்துடன் இருத்தல் சுத்த பாஷனையாம் என்பரின் நால்வகையாகும் கர்ம வாசனையால் தலைமை கொள்முக்தர்கள் வேறு வேறாய ஒழுக்கம் சாரினம் சென்னெறி கோணல் நெறி பெருமானதிகள் அலைக்கடலில் புகுதல் போல் முடிவினில் மெய்பரமாய் அமர்தரு நல்முக்தி சூக்கம் ஒரு பரிசு என்றே இச்சையுடன் அனிச்சை பீரர் இச்சையெனும் இவற்றால் இயம்பலுறு பிராரப்தம் மூன்று வகைப்படுமாள் அச்சுரர்களாலும் விலர்க்குதற்க அறியவாகும் அபத்தியம் செய்திடல் தனக்கே கேடேன இங்கறிந்து வைச்சுமது புரிவித்தல் இச்சை செய்யேனீனம் மன்னவர்த்தமானை போல் செய்வித்தல நீச்சை இச்சை அனிச்சைகள் இன்றே இருந்தும் மயலோரால் இன்ப துன்பம் நோகர்வித்தல் பிறரிச்சை வீணையாம் இப்பரிசமோபகையாம் பிராரப்த வேளைவால் எண்ணில் பல ஒழுக்கமாம் ஜீவன் முக்தர்க்கு இந்த மெய்ப்பொருளை வசிஷ்டன் நாரதன் துர்வாசன் சேர் வியாசனோடு சுகன் வாமதேவன் அருள் கண் ஒப்பரிய பரதன் ஏழில் கௌதமனே மோதலாய் உளர்வருத்த நாபேதம் உணர்த்தல்லுறும் இங்கன் துப்புதவு பிராரப்தம் கொளினஞானேகோ சுத்தனுக்கும் வேறுபாடு எங்கென் எனின் மொழிவாம் மண்ணுலகில் வீராத்ரியர் ஸ்ரோத்ரியர் தமக்கு மறையொழிதலோதலால் அன்றி உணல் மோதலாம் எண்ண வரும் செயலால் வேறு இலாமயது போல ஹிருதய பந்தம் ஊரல் ஒழிதலாலன்றே போகம் உண்ணு நிலை அதனால் ஞானம் உடையோர்க்கும் உணர்வு மயமாய் நின்ற ஜீவன் முக்தர்த்தமாக்கும் நன்னி வரும் வேறுபாடு இளையனவினவில்வர் ஞான நூல் பலவுணர்ந்த நல்வுணர்வினரே தத்துவ ஞானத்தினால் பிரம்மமடைந்திடு மேல் தரு கண்வரி பூலி கண்டோன் போல் ஜீவத்துவத்தை அத்தலையை அழித்திடோ ஆதலினால ஜீவன் அழிவு தனக்குடன் படுமோ எனில் கடவுள் தன்மைக்கு உய்த்த ஆதரவினால் கங்கை முதல்லவற்றுள் ஒழிப்பதனகி செய்வர் நரத்வம் அது போலென்றோ பொய்த்தலிலா துரிய வடிவான் பிரம்மத்துபத்தில் பொருந்தத்தன் கேட்டீனுக்கு இங்குடன்படும் ஜீவன்தான் வாதராயணன் மோதலோர் போல் சாபமோடனே மற்றருள் செய்வலிவுடையோன் தத்துவ ஞானத்தோன் ஏதிலான் அலனேனில் அவ்வலி தவத்தின் பலமாம் இலங்கு தத்துவ ஞான பலமன்றாமாயின் மாதவமே ஞானத்திற்கு ஹேது எனும் ஸ்ரூதே வழக்கினால் தவமில்லர்க்கு தத்துவ ஞானம்தான் ஏதெனில்லாம் சாபாதிக்கு சாகாமியமே எது நிஷ்காமிய தவ ஞானத்தினக்கென்றறியே வேதவியாசாதிகட்கு ஞானம் ஞானவலியேரண்டும் மேவுமே எனிலவர்கட்கு தவமும் உளவாம் ஆதலினால் அவ்வீரண்டோ ஆகும் ஓரோர் தவமே ஆயினோ ஒன்றே அடையும் அதனால் மாறுகின்றான் மேதையாம் சாபாதீம் வலியிலர்களாகி விதியில் தத்துவ ஞானிகளை கிரியானீஷ்டர் ஓதுவார் நிந்தை ஏனில் அவர் தமக்கும் விஷயத்து உழல்பவரால் நிந்தையாதலின் குறைவின்று ஆமால் உலகிறந்த ஜீவன் முக்தன் நுகர்வினை வாசனையால் உன் பொருள்கள் பல கவர்ந்து மௌனமே ஓற்றும் பல திறங்கள் மொழிந்தோம் உபதேச நெறி புரிந்தோம் பரிதவித்தும் மகிழ்ந்த மீக வேடங்கள் பூனைந்தும் கலை துறந்தும் உடை உடுத்தும் கல்வி பல பயின்றும் கல்லாது மாதர்முயக்கு இடையொற்றும் இவ்வாறு அலகிறந்த நடையூரீனோ அருள் விளையாட்டு என்றே அவன் தனே நம்புக ஐயம் ஒரு சிறிதம் ஊராமல் என்றும் எவ்விடத்தீனும் ஓர் உடம்பும் உராது ஒன்றாய் இருந்த சச்சிதானந்த சிவஸ்வரூபம் மாதல் நன்றி தரு விதேக கைவல்யம் என்று இசைப்பர் நவீன்ற இதை எய்து மாறு எவ்வாற்றலேனில் பொற்றலில் நித்திய கர்மானுஷ்டானம் தன்னால் புண்ணியமப்புண்ணியத்தால் பாவம் ஒழிவதனால் குன்றலரு சித்த சுத்தி அதனால் பொய் கூடும்ப குற்றம் நிகழ்வதனால் மெய் துறவு துறவதனால் முக்தி விருப்பதனாலே போடகம் மொழிந்ததனால் யோக நீலை முயற்சியது தன்னால் பொய்த்தலறு துரிய விழைவு அத்துரிய வீழைவால் புகழரும வாக்கிய ஆராய்ச்சியதனாலே அத்வைத ஞானம் அதனால் அவித்யை நாசம் அதனால் போய் துவைத்தமய கழிதல்லதனாலே மெத்து சுக நினைவு ஒழிவதனால் வீரப்பு வெறுப்பறுதல் அதனால் ஒன் விதி விலக்குவோ இவதனால் வினை இரண்டும் அகரல்லதனால் தேகபாவ விச்சிந்தி அதனாலே பாசமேலாம் ஓழிதல் பிணையறைந்த அதனாலே பராபரமாய் மோடிவாய் பெயர் ஜாதி குறி பெறாது ஒன்றாகி வாக்கு மரமிருந்து நித்யானந்த மயமாகி மறிவிலாபீதே கைவல்யம் வந்து எய்தோ என அறிந்து துணிந்திடுக ஸ்ருதி குரு பரநாள் இன்ப வீடு அடையும் நெறி விரும்புறம்புத்தமரே வேத முதலாகிய நூல் அனைத்தினும் சொல் போருளை விளங்கியிட கரதலாமலகம் என காட்டி போத்தமயமாகிய பேரானந்த தழுந்தோ பொருவிகந்த இந்நூலை முக்தி பெறற் கூறிய சாதனம் நான்கீனையோ அடைந்தயவரானும் என்றும் தடுப்பறிய பிறவி நோய் தனிப்பதனக்கு எண்ணே அருள் குறவன் தனை தேடி ஊரோகும் அன்புடையோர் தமை காணின் அழித்திடுகவோ வந்தே வேதாந்த சூடாமணி நிறைவுற்றது ஓம்